والصلاة والسلام على عباده الذين اصطفى بعد بعد قال الله تعالى سلات بالله من الشيطان الرجيم بسم الله الله الرحمن الرحيم رب اشرح لي لي صدري ويسر واحلل عقدة من لساني وقال عز وجل رويدك سوقك بالقوارير أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அவையின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் அலிஸ்லானு தாலா இந்த ஆயத்திலே மனிதனை சிறப்பாக்கியிருப்பதற்கு ஆக்கியிருப்பதன் காரணங்களை சொல்லியிருக்கிறான் மனிதன் மகா சிறப்பானவன் மனிதனுக்கு ஈடு இணையான என்று சொல்ல இல்லை மனிதனுக்கு சிறப்பு என்று சொல்லுகிற அம்சத்திலே அந்த வரிசையிலே வருகிற எதையுமே அல்லா படைக்கவில்லை மனிதன் மனிதன் என்று போது நான் தான் அது நாம் தான் நமக்கு ஈடு இணையான அல்ல சிறப்பு என்ற வரிசையில் மனிதன் ஒருவனைத்தான் அல்லா படைத்திருக்கிறான் லப்பது கரணம் நபனியாதம் இந்த ஆயத்தினுடைய ஆரம்பமே இதுதான் பனியாதமை மரியாதைக்குரியவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக பெருமிதத்திற்குரியவர்களாக பெருமைக்குரியவர்களாக என்னென்ன அம்சங்கள் வேண்டுமோ அத்தனை அம்சங்களுக்கும் உரியவர்களாக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹால சொல்லுகிறார் அதற்குரிய காரணத்தை சொல்லும் போது என்று சொல்லுகிறார் எத்தனையோ சிறப்பம்சங்களுக்கு மத்தியிலே இந்த ஒரு அம்சத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் மனிதனை கரையிலும் கடலிலும் வாகனங்களிலே செல்லுகிற வாய்ப்பை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் கரையில எல்லா பிராணியும் போகுது ஆனால் வாகனத்தை தன்னிஷ்டப்படி உபயோகிக்கிற பிராணி இந்த உலகத்தில் மனிதர் ஒருவன் தான் எத்தனையோ இரும்புகளை சேர்த்து அதற்கு ஒரு எண்ணெய் ஊற்றி அதை எரிய விட்டு அதை தன்னுடைய கண்ட்ரோலில் ஊற்றி செல்லுகிற மனிதன் இந்த மனிதன் ஒருவன் தான் பில்பகர் அடுத்து அல்ல சொல்லுகிறான் கடலிலும் இவ்வளவு பெரிய கடலிலே எவ்வளவு பெரிய பெரிய கப்பல்கள் எவ்வளவு சாதாரண கப்பல்கள் எவ்வளவு சாதாரண படகுகள் மனிதனுடைய இஷ்டத்தை போகிறது அதனாலதான் அந்த ரசூல் அல்லாஹு தாலா குரானிலே சொன்ன இந்த ஆயத்தில் இருக்கிறது சுபஹான் அல்லது சஹரனாதா ஒமா குன்னாலகு முக்ரீனின் வைன்னா ரப்பினால முன் கலிபோன் இந்த ஆயத்திலே அல்லாஹ் இதை வசப்படுத்தி கொடுத்தான் என்பதை சிராகித்து கூறும்போது இந்த வாகனங்களை உபயோகிப்பதற்குரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தான் நமக்கு அந்த வாகனங்களை கட்டுப்பட வைத்தான் என்று சிலாகிக்கிற அதே நேரத்திலே நாம் அல்லாஹுக்கும் திரும்புவோம் என்பதையும் அந்த ஆயத்திலே மூட்டப்பட்டிருக்கிறது வெறும் வாகனத்தில் போற ஆளுக்கு இது ஹோண்டா இது சியரா இது ஜென்னு இல்லை நான் மண்ணு நான் மண்ணு என்ற யாபகம் இருக்க வேண்டும் எனவேதான் அந்த அந்த தோவையினுடைய கடைசியிலே ரப்பினாமும் கழிவோன் லமும் கழிவோன் நாம் நிச்சயமாக அல்லாஹின்பால் திரும்புகிறவராக இருக்கிறோம் இந்த வாகனத்திலேயே போய் கொண்டிருக்க மாட்டோம் இந்த வசதியோடுவே இருந்து கொண்டிருக்க மாட்டோம் இது என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றல்ல ஒரு நாள் நாம் அல்லாஹ் எடுத்து வாகனத்தில் பொழுதே இந்த துவா இந்த வாகனத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தால் நீந்துகிற பிராணிகள் ஏராளம் சோதரிகளே ஒரு எந்த பிராணியை தண்ணியில விட்டாலும் நீந்தோம் நீச்சல் பழகினாத்தான் வருங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் மாட்டை தண்ணியில விடுங்க நீந்தும் அதுக்கு நீந்தி பழக வேண்டிய அவசியம் இல்லை எருமையை தண்ணியில விடுங்க நீந்தும் குதிரை தண்ணியில விடுங்க நீந்தும் நாய் தண்ணியில விடுங்க நீந்தோம் பூனை தண்ணியில விடுங்க நீந்தும் பூனை தண்ணியை பார்த்தா பயப்பட ஆனாலும் நீந்தும் எல்லா பிராணியும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம படிச்சு தெரிஞ்ச வரைக்கும் ஒட்டகத்தை தவிர யானை கூட நீந்தும் ஒட்டகத்தை தவிர ஏன்னா ஒட்டகத்துக்கு பாலைவனத்தில் தண்ணியே இல்ல குடிக்கிறது நீந்தல் இருக்கு எதுக்கு என்ன தேவையோ அதான் நல்லா கொடுக்கணும் ஒட்டகத்துக்கு பாலைவனத்துல என்னங்க மீ மறந்து இருந்துட்டீங்களா கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டாதான் நீங்க உஷாரா இருக்கீங்கன்னு தெரியும் பாலைவனத்துல குடிக்கவே தண்ணி இல்லை இது எதுக்கு நீச்சல் அடிக்குது அதெல்லாம் அதோட கழுத்து அதோட உயரம் இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தா ரொம்ப பெரிய தண்ணி வேணும் கடல்ல விட்டா தான் அடிக்க முடியும் வேண்டாம் உனக்கு நீச்சலே தெரியாது அதனால ஒட்டகத்தை தண்ணியில விட்டு நீண்டாது அல்லாஹருடைய மிகப்பெரிய ஹிக்மத் அது மனிதனுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது ஒவ்வொரு பொருளையும் கூட இது இடையில யாவது சொல்றேன் மனிதனை கூட பிராணிகளை கூட ஒவ்வொன்றை கூட அல்லாஹத்தால் அதனுடைய நீதியை படைத்திருக்கிறான் சால சொல்லுகிறேன் இந்த பிராணிகள் எல்லாம் தண்ணீர்ல நீந்துகிறதே நம்மள தண்ணீரை போட்ட நீந்த முடியுமா நீச்சல் தனியா ஒண்ணு பழகணும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது லால்பேட்டை சாலை பன்னெண்டு வயசு ஒன்பதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே எப்படியே சீக்கிரம் சீக்கிரமா கடத்தி விட்டாங்க போல இருக்கு அந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலே கொண்டு போய் மதுசால சேர்த்து விட்டாங்க அமானியதற்கு இருக்கிறாங்க அந்த காலத்துல பாடமெல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்ப மாதிரி ஏழு பாடம் ஆறு பாடம் எல்லாம் இல்ல காலையில ஒரு பாடம் சாயந்தரம் ஒரு பாடம் அவ்வளவுதான் பாக்கி நேரம் பூரா குளத்துல தான் இருப்போம் எல்லாரும் நீச்சல் பழகிறதுக்காக தோலெல்லாம் வெறுத்து போயிடும் தோலெல்லாம் தண்ணியில கிடங்கிருந்து வெறுத்து போயிடும் நீச்சல் பழகிறதுக்காக அப்படி பழகின பிறகுதான் இப்ப நீச்சல் நமக்கு தெரியுது என்ன நீச்சல் என்ன அவ்வளவு கஷ்டமான காரியமா நீச்சல்ல பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா கையை இப்படி அடிக்கணும் காலையும் இப்படி அடிக்கணும் அடுத்தா மேல வரலாம் இவன் நீச்சல் தெரியாத உள்ள விழுந்தா இப்படிம்பான் போயிட்டே இருப்பான் கீழே இவ்வளவு வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்ல நீச்சல் தெரியாதவனும் கை காலத்தான் உதறான் நீச்சல் தெரிஞ்சவனும் கை காலத்தான் உதறான் நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஜிபி நிமித்தா இது கூட வர்றதில்லை நீச்சல் தெரிஞ்சவங்க என்னங்க செய்யறாங்க நீச்சல் ஒண்ணுமே இல்ல சும்மா கையை அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும் மேல இருந்துகிட்டே இருப்போம் காலை அப்படி தட்டிக்கிட்டே இருந்தா போதும் பின்னால போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் நீச்சல் ஆனா நீச்சல் தெரியாத ஆளுக்கு தண்ணி அங்க பார்த்தா இவனுக்கு இங்க ஹார்ட் அட்டாக் வரும் குளம்களா தண்ணிங்களா நீச்சல்களா பயக்கிற பயம் அவ்வளவு இருக்கு அழக ஒண்ணுமே இல்லை ஆனால் மனிதனுக்கு நீந்தி பழகினால் தான் வருமே தவிர தானாக வராது மற்றதெல்லாம் விட்டா வரும் நான் ரொம்ப காலத்துக்கு முந்தி ஒரு அதை கதைன்னு சொல்லுங்க அல்லது கிஸ்டான்னு சொல்லுங்க யாரும் கோயிச்சு கூடாது ரொம்ப காலத்துக்கு வந்து சொன்னேன் நான் சொல்லிட்டு மறந்துட்டேன் யாரோ சொன்னதை கேட்டேன் அதை சொன்னேன் அதை சொன்னதை மறந்துட்டேன் இப்ப சமீபத்தில் எங்கேயோ பேச கேட்கும் போது நான் பேசின கேசத்துல அதுவே இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எப்போ பேசணும் அப்ப அது இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு தேவையில்லை தான் ஆனா கூட நமக்கும் அது ஒரு படிப்பினை தான் நம்ம எப்படி அதை கையாளணுங்கிறதுக்கும் ஒரு படிப்பினை தான் மிருகத்துக்கு நீச்சல் தெரியுங்கிறது ஒரு படிப்பினதான் புத்திசாலித்தனம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும் அதை சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேட்டா நான் கூட சொல்றேன் ஒரு குடும்பம் இந்த ஆத்துக்கு இந்த கரையில இருந்துச்சு புருஷன கொஞ்சம் அதிகம் ஆத்துக்கு அந்த கரையில அம்மா வீடு தினமும் இவ அம்மா வீட்டுக்கு போயிடுவான் இவர் வேண்டாம்னு சொல்லுவாரா போயிடுவான் வேண்டாம்னு சொல்லுவாரா போயிடுவான் என்ன செய்ய முடியும் போயிட்டா சரி சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க ஒரு நாள் ஆத்துல நிறைய தண்ணி வந்துருச்சு இன்னைக்கு இவர் நினைச்சாரு எப்பவும் பழக்கம் போல இன்னைக்கு சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போனா தண்ணியில மாட்டிக்குவா ஆனா போகாம இருக்க மாட்டா என்னடா பண்றதுன்னு போய் யோசிச்சா போகாதேன்னு சொன்னா போவா என்ன செய்யறது அப்ப இவனுக்கு ரொம்ப ஐடியா வந்துச்சு அந்த காலத்துல யூபியில எல்லா வீட்லயும் எரும மாடு வளர்த்துற பழக்கம் எரும மாடு தண்ணியில நல்லா நீச்சல் அடிக்கும் அருமையா அது நீச்சல் அடிக்கும் போது அதோட வாழை குளிச்சுக்கிட்ட போதும் அந்த கரையில போய் சேர்ந்துக்கலாம் இப்ப இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா பொஜாதித்த போய் இதான் நம்மளும் செய்யணும் பொஜாதித்த போய் இந்தா நீ அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா நீ போகணுண்டா போய்க்க என்ன செஞ்சுக்க ஆனா எரும மாட்டை மட்டும் குடிச்சிட்டு போக கூடாது எரும மாட்டை குடிச்சிட்டு போக கூடாது அவ சொன்னா குடிச்சிட்டு போவ தொடக்க மாத்தமா தான் நினைச்சீங்களா இவனுக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ள எருமாடு பிடிச்சிட்டு போனா தண்ணி அதிகமா வந்தா அவன் என்ன செஞ்சுக்குவான் வாழை பிடிச்சுக்குவான் அந்த கடை சேர்ந்துருவான் பரவாயில்ல சந்தோஷம் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை இதே மாதிரி நடந்துச்சு சாயந்தரம் ஆச்சு தண்ணி வந்துகிட்டு இருக்குது எரும மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டான் பாதி வெளியே போனான்னு அவன் தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டா பார்த்தா வேற ஒண்ணு கிடைக்கல மாட்டை வாழை பிடிச்சிக்கிட்டா போயிட்டே இருக்கிறான் இவனுக்கு கரையில நின்று தன்னோட புத்திசாலித்தனத்துக்கு நூத்தி ரெண்டு மார்க் போட்டுட்டான் ஆனா இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு திடீர்னு வாழை வேகமா தண்ணி வருது எருமையும் வேகமா நீச்சல் அடிக்குது இது எங்கேயாவது போற போக்குல வாழை கூடாது அப்படின்னு இவனை அறியாம அடியே வாழை விட்டு அதேண்டா விட்டான் ஆஹா இவ்வளவு புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு இங்க வந்து இப்படி மாத்திட்டே இவன் விட்டுட்டாளே அப்படி தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரி கொஞ்ச நேரத்துக்கு போய் இருட்டு நேரம் ஆயிடுச்சு பார்த்தா என்ன செய்யறதுன்னு சரி தேடி போனா பஞ்சாபிய கொஞ்சம் எங்கேயாவது செத்து போன பணமாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்போ ஒருத்தன் கேட்டா என்னப்பா போய்கிட்டு இருக்கிறேன் இப்படி பொஞ்சாதி தேடுறேன் தண்ணியில போயிட்டார் இப்படி தப்பு செஞ்சுட்டேன் சரி பொஞ்சாதி தேடுறேங்கிற தண்ணி கிழக்க போகுது நீ மேய்க்க போறேன்டா அவ எப்பவுமே மாத்த மாத்தான் போவான் ஒவ்வொரு வஸ்துவையும் அதனுடைய இயற்கையை அதற்கு ஒரு நியதியிலே படைத்திருக்கிறான் மனிதனையும் நியதியிலே படைத்திருக்கிறான் மனிதனை உயர்ந்தவனாக ஆக்கியிருக்கிறான் வரதுகனாகும் என நாம் தையிபாத்தான ரிசுக்கு தந்திருக்கிறோம் நல்ல சுகமான இனிமையான ரசிக்கத்தக்க உணவை தந்திருக்கிறோம் தையிபாத் என்ற வார்த்தைக்கு எல்லாம் சொல்லலாம் இப்ப ஹராம்ங்கிறதுல பெருமை சேர்த்து எத்தீமனுடைய சொத்தை சாப்பிட்டா அது பிரியாணியா இருந்தாலும் அது ஹராம் அது வேற விஷயம் பாக்கி ஹலாலான ரிசுக்கெல்லாம் பையுமா சென்று குறிப்பிடுகிறான் இந்த ரிசுக்கெல்லாம் எல்லாம் நமக்கு தான் தர்றா மத்தவருக்கு ரிசுக்கு தர்றா ஆனால் மத்தவருக்கு ரிசுக்கு இப்படி பக்குவமா தர்றதில்லை அது வந்து அவ்வளவு பெரிய அதாவது சமைக்கப்பட்ட உணவு எதுக்கு தர்றதில்லை நமக்கு மட்டும் சமைக்கப்பட்ட உணவு தரப்படுகிறது நமக்கு சமைக்கப்பட்ட உணவு தான் சமைக்காம சிலதை சாப்பிடலாம் அது பேர் பழம் அரபியில் எல்லாம் சமைக்காம சாப்பிடுறது வாழைப்பழம் சமைக்க வேண்டியதில்லை பலாப்பழம் சமைக்க வேண்டியதில்லை பலாப்பழம் சமைக்க வேண்டியதில்லை பழுக்க வைக்கணும் அது வேறு விஷயம் அது தானாவே பழுக்க நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சில பேர் வேணுண்டு வம்புக்கு வீம்புக்கு பழுக்க வைத்தால் அது பழுக்கிறது இல்லை அது அதோட ருசியே வேறையா இருக்கும் அதோட சுவையே மாறி போயிடும் தானாகவே பழுக்கும் அது எல்லாம் இயற்கையாக பேர் பழ வர்க்கங்கள் உணவல்ல அது அது உணவு என்பது வேறு பழம் என்பது வேறு உணவு வகைகளை சமைத்தல்லா கொடுத்திருக்கிறான் மாடு சமைச்சு சாப்பிடாது குதிரை சமைச்சு சாப்பிடாது யானை சமைச்சு சாப்பிடாது சிங்க சமைச்சு சாப்பிடாது கரடி சமைச்சு சாப்பிடாது கழுவி சமைச்சு சாப்பிடாது ராஜாலி சமைச்சு சாப்பிடாது பள்ளி சமைச்சு சாப்பிடாது எறும்பு சமைச்சு சாப்பிடாது பூனை சமைச்சு சாப்பிடாது என்ன பண்ணும் நம்ம வீட்டு பூனை சமைச்சதுதான் இருக்கு நம்ம வீட்டுல அதனால சாப்பிடுது நம்ம வீட்டு பூனை எங்க வீட்டுல முன்ன காலத்துல ஒரு பூனை இருந்துச்சு அந்தம்மா சொல்லுவாங்க என் வீட்டு பூனை பழைய சோறு தான் பிரியமா சாப்பிடுதுன்னு எல்லா வீட்லயும் பூனை மாமிச பிராணி அது மாமிசம் தான் சாப்பிடும் நம்ம வீட்டுல இருக்கிற பிராணி என்ன செய்ய வேற வழி இல்லை அதனால நம்ம கூட சேர்ந்து சோறு சாப்பிட்டுக்குது ஆனா சோத்துல கொஞ்சம் நெய்யோ கறியோ போட்டு பசஞ்சு வைக்கிற பழக்கம் இன்னொரு பையன் இருந்தா நம்ம வீட்டுல அவன் அவன் சாப்பாடு வச்ச மட்டும் பூனை பூரா சாப்பாட்டை சாப்பிடுறோம் நம்ம பிசஞ்சு வச்சா அந்த நெய் வாச உள்ள சாப்பிட்டு பாக்கி விட்டுரும் அவன் வச்சா பூரா சாப்பிடும் என்னடா இவன் வச்சா மட்டும் பூரா சாப்பிடுதுன்னா அவன் நெய்ய சாப்பாட்டுல தடையை பிசைறது இல்ல நெய்ய பூனை மூக்கில் தடைய விட்டுறான் அது மாதிரி இந்த மாதிரி சொல்றது எங்க வீட்டு பூனை பழைய சோறு தான் சாப்பிடுது அதான் பிரியமா சாப்பிடுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எதனால பூனை பழைய சோறு பிரியமா சார் கடைசி பார்த்தா அந்த அம்மா சாப்பிடுறதே பழைய சோறு தான் அந்த வீட்டுல இருக்கிறதே பழைய சோறு தான் இதையும் சாப்பிடுறதா செத்து போயிருந்தேன் ஒவ்வொரு பிராணிக்கும் அந்த இயற்கை வைத்திருக்கிறார் அந்த இயற்கையின்படி நமக்கு சமைத்த உணவு அரிசியானாலும் சரி அரிசியை போய் அப்படியே திங்கோ தீரணம் ஜீரணமாகும் ஆனா நாம அரிசி அப்படியே தின்னா ஜீரணமாகாதுங்கிறது எங்கேயாவது நறுக்கரிசி இருந்தா எங்கேயாவது நறுக்கரிசி இருந்தா பிரியாணியில நறுக்கரிசி இருந்துருச்சு சாப்பிட்டு வெளியே போறவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரருக்கான சாப்பாடு போடுறாருங்க பொண்ணு வீட்டுக்காரருக்கு காதல படுற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேசிட்டு போவாங்க இவ்வளவு செய்து கூட கடைசியா ஒரு மூளையில அறிஞ்சு வேகல பேசுற பேச்சு எப்படி இருக்குங்க போறவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இதுலயே இருந்தாலும் ஆறு அடிக்கையில போயிடுவாரு சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இந்த இழுக்கிற இழுப்புல முதல் இழுப்புல ரெண்டு அடி அடுத்த இழுப்புல இன்னொரு ரெண்டு பூமிக்குள்ள போயிட்டே இருப்பாரு போற ஆளெல்லாம் சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு நறுக்கரிசி கூட நமக்கு ஜீரணமாக்க முடியாது ஆனால் அல்லாஹ் எல்லாம் கோழிக்கு நேரடியாக அரிசியை மாட்டுக்கு நேரடியாக தவிடை இதுபோல ஊர் பிராணிக்கும் மற்ற மிருகங்களுக்கு நேரடியாக இறைச்சியை நம்ம பச்சை இறைச்சி சாப்பிட்டா என்ன ஆயிரும் அஜீரணம் ஆயிரும் ஆனால் மற்ற மிருகங்கள் சாப்பிடும் அதனாலதான் அல்ல சொல்ல அலா கசீரின் நாம் படைத்த ஏராளமான படைப்புகளுக்கு மத்தியிலே மனிதனை ஆகச் சிறப்பாக நாம் படைத்திருக்கிறோம் சோதர்களை நம்ம எல்லா மனிதனாக படைத்திருக்கிறான் ஆகச் சிறப்பாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்போடு படைத்திருக்கிறான் சிறப்புக்குரிய அம்சங்களை கொடுத்து படைத்திருக்கிறான் இந்த சிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமல்ல இந்த வாழ்க்கை எப்படி நாம் யாராவது ஒரு இடத்திலே ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து இதை அமானத்தாக வைத்திருங்கள் அமானிதமாக வைத்திருங்கள் என்று சொல்கிறோமோ அதே போல என்பர்களே பெரியவர்களே நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை தாய்மார்களே சகோதரிகளே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கிடைத்த அமான சீது நமக்கு சொந்தமல்ல முதலிலே இதை முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் இங்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே எங்குமே போய் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமல்ல இந்த வாழ்க்கை நம்முடையதல்ல இந்த வாழ்க்கையை நம்முடையதல்ல என்ற இடத்தில்தான் நீதியே ஆரம்பிக்கிறது எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு சொந்தமல்ல என்று நினைத்து நான் அல்லாஹுடைய அடிமை என்று நினைப்பானோ அங்கிருந்துதான் அவன் நீளமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான் எனவேதான் நீதி எங்கே நீதி இங்கே என்ற அர்த்தத்திலே அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதி இங்கே தொழில் குறியிருக்கும் அங்கே ஆம் நீதி இங்கே இஸ்லாம் சொல்லுகிற இடத்திலே நீதி இஸ்லாமை கொடுத்த இறைவன் சொல்லுகிற இடத்திலே நீதி அல்லாஹினுடைய கலாமிலே நீதி அன்னலாருடைய வாக்கியங்களிலே நீதி அன்னதாருடைய வாழ்க்கையில நீதி நீதி வேண்டுமா இங்கே வாருங்கள் இதை விட்டு எந்த முறையை நீங்கள் கையாண்டாலும் சரி எந்த வழியை நீங்கள் கையாண்டாலும் சரி எந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நீங்கள் பேசினாலும் சரி நீங்கள் நீதியாக வாழ முடியாது இந்த உலகத்திலே நீதியாக வாழ வேண்டுமானால் அல்லாஹ் மனிதனை நீதி நீதியிலிருந்து படைத்திருக்கிறான் மனிதனை சிறப்பான அம்சமாக படைத்திருக்கிறான் எல்லாவற்றை விட சிறப்பு என்ன தெரியுமா நாம் எல்லாம் சொல்ற மட்டும்தான் பத்து பிராணிகளுக்கெல்லாம் அஞ்சு அறிவு நமக்கு ஆறாவது அறிவு மற்ற பிராணிகளுக்கெல்லாம் ஐந்து புலன்கள் நமக்குத்தான் அறிவு ஆறாவது அறிவுக்கு பெயர் தான் அறிவு மற்றதெல்லாம் புலன்கள் கண்ணுக்குள்ளே இருப்பது பார்க்கிற புலன் அதை அறிவு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அறிவு என்பது அது மூலையராக சிந்திக்க சிந்திக்கிற விஷயம் இருந்தால்தான் அது உண்மையான அறிவு மற்றதெல்லாம் அது புலன்கள் ஐம்புலன்கள் மிருகங்கள் பார்க்கும் கேட்கும் நுகரும் இதெல்லாம் இருக்கிறது இது ஐந்தறிவு மனுஷன் மட்டும்தான் சிந்திக்க முடியும் மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவு வளரும் மனுஷனுக்கு மட்டும்தான் வளர்ச்சி ஏற்படும் மனிதனுக்கு மட்டும்தான் முன்னேற்றம் ஏற்படும் மனிதனுக்கு மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் மனிதர்களை மட்டும்தான் செல்வந்தர்கள் ஏழைகள் வேலைக்காரர்கள் தொழிலாளர்கள் முதலாளிகள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பட்டதாரிகள் பட்டம் பெறாதவர்கள் காலேஜ் பட்டம் பெறாமலே வீதியில் பட்டம் விடுகிறவர்கள் இதுவெல்லாம் மனிதர்கள் தான் நல்ல டிரெஸ் போடுறவங்க டிரெஸ் இல்லாதவங்க அசிங்கமா இருக்கிறவங்க அழகா இருக்கிறவங்க தங்களை அழகுபடுத்திக்கிறவங்க எந்த காக்காயாவது எப்பாவது கண்ணாடிக்கு முன்னால போய் பவுடர் அடிச்சிருக்கா இப்படி கருப்பா இருக்கிறமே பவுடர் அடிச்சிருக்கா போது ஒருத்தன் கேட்டா ஒரு சின்ன பையன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏன்டா யானை இவ்வளவு கருப்பா இருக்குது ஏண்டா யானை இவன் கேட்கிறான் அவன்கிட்ட அவன் சொல்றான் காட்டுல வெயிலேயே சுத்துது இல்லை எனக்காவது அது கருப்பு சிவப்புன்னு கவலைப்பட்டுச்சா கவலைப்படவும் தெரியாது சந்தோஷப்படவும் தெரியாது சகோதரர்கள் மயில் இவ்வளவு அழகா இருக்கு மயில் இவ்வளவு அழகா இருக்கு ஆனா மயில் சந்தோஷப்பட்டுக்குமா நாமளா ஒரு கற்பனை பண்ணி எங்க தேசிய பறவைன்னு சொல்லிட்டோம் மயிலுக்கு தெரியுமா நான் தேசிய பறவைகள் நாமளா கற்பனை பண்ணி புலி தேசிய விலங்குன்னு சொல்லிக்கிட்டோம் புலிக்கு தெரியுமா நான் தேசிய விலங்கு நாமளா கற்பனை பண்ணி நமக்கு ஏற்பட்ட பயத்திலே விளவிளப்புல சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டோம் அதுக்கு ராஜான்லாம் தெரியாது அதுக்கு ராஜான்லாம் தெரியாது நாம சொல்லிக்கிட்டோம் சிங்கத்தை ராஜான் சிங்கத்துக்கு தெரியாது தான் ராஜான் நம்முடைய கற்பனை கதைகள் நிறைய இருக்கு நான் ஒரு கதை ஒருத்தர் சொன்ன ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார் வருத்தப்பட்டுக்கிட்டார் இல்ல ஒரு வகையில் சந்தோஷப்பட்டார் வருத்தப்பட்டார் என்னன்னு சொன்னா சிங்கம் ரொம்ப வந்து அப்பராணி பிராணி ஆனா அதே நேரத்தில் ரொம்ப ஜென்டலா இருக்குன்னு சொல்றாங்க சும்மா அனாவசியமா யாரையும் போய் தொந்தரவு பண்ணாது பசிக்காத வரைக்கும் போய் வேட்டையே ஆடாது யாராவது பார்த்தா கூட அது பாட்டு பார்த்துட்டு போட்டும் சும்மா விட்டுரும் அப்படி எல்லாம் ரொம்ப ஜென்டலா நடந்துக்கும்னு சொல்றாங்க சிங்கத்தை பத்தி அதே போல ஒரு பெண் சிங்கத்தோடு சேர்ந்தா அந்த பெண் சிங்கத்தோடவே தான் வாழ்க்கை நடத்தும் வேற பெண் சிங்கத்தை ஏறிட்டு கூட பார்க்காது இந்த அசிங்கங்கள் தான் ஏறிட்டு பார்க்கறது என்ன போனாலும் படத்தையும் பார்ப்பான் பொம்பளையும் பார்ப்பான் ரோட்டையும் பார்ப்பான் வீதியும் பார்ப்பான் என்ன கிடைக்குது இவளுக்கு தெரியல ஒரு நாளை கூப்பிட்டு வச்சு கேட்கல என்ன பின்னாலே பார்த்துட்டு போய் என்ன கிடைச்சிச்சுன்னு ஒண்ணும் கிடைக்காது சும்மா பாக்குறதா வெறும் பார்வை வெட்டு பார்வை தேவையில்லாதது அனாவசியமானது மனிதனுடைய ஆற்றலை குறைக்கக்கூடியது மனிதர்களுக்கு ஆற்றல் குறைந்து போச்சுன்னு சொல்றது காரணம் இந்த காலத்துல எல்லாத்தை விட பாவங்கள் செய்ததுதான் காரணம் நான் அந்த கதை சொன்னேன் ஒரு நாள் ஒரு நரி போய் மாட்டிக்கிட்டான் சிங்கத்துக்கு இப்ப சிங்கம் அடிச்சா ஒரே அடிதான் அது வேற ஒன்னு ரெண்டாவது மூணாவது நாளாவது அடிக்க நம்ம பள்ளி அடிக்கிறது பத்து அடியா அடிச்சுட்டு கூட கடைசி பால் தான் மிச்சம் பள்ளி போயிடும் வால் கிடக்கும் பள்ளி போயிடும் இப்ப நமக்கு பெரிய கவலை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா சிங்கம் இருக்கு அது ஒரே அடி அதனுடைய பஞ்சா அதனுடைய கை இருக்கு அப்படி அதனுடைய நகம் அப்படிப்பட்டது அது பாஞ்சிச்சுன்னு சொன்னாலே அது விழுகிறதுலே அது செத்துடும் இந்த நரி கிடைச்சிக்கிச்சு இப்ப ஒரே அடியில சாக போகுது சாக போகும்போது சொல்லிச்சு ராஜாவை கொஞ்சம் பொறுங்க கற்பனை நான் எதுக்கு சொல்ல வரேன் நம்மளா சில கதைகள் கற்பனை பண்ணிக்கிறது உடனே அது கொஞ்சம் உஷாராயிடுச்சு என்னடா நரி இப்படி சொல்லுதுன்னு சொல்லி என்ன விஷயம் சொல்லு இந்த காட்டில என்னை கடவுள் பெரிய புனிதமான படைப்பாக படைச்சு அனுப்பியிருக்கிறார் எது சொல்லுங்க நரி என்ன ரொம்ப புனிதமான படைப்பா படைச்சு அனுப்பியிருக்கார் இப்ப காட்டுல எல்லா மிருகமும் என்ன கண்டா பயப்படும் ஆகையினால என்ன நீங்க சாகடிச்சீங்கன்னா கடவுள்கிட்ட போய் ரொம்ப பெரிய குற்றவாளி ஆவீங்க நரி சொல்லு இதுக்கு ஆச்சரியமா போச்சு ஒன்ன போய் கடவுள் புனிதமா படைச்சிருக்கிறாரா ஆமா நிஜமா சொல்றியா ஆமா உன்னை கண்டா எல்லா மிருகம் பயப்படுமா உன்னை கண்டா எல்லா மிருகம் பயப்படுமா ஆமா நீ பொய் சொல்ற நிச்சயமா இல்ல வேணா என் கூட வந்து பாருங்க வேணா என் கூட வந்து பாருங்க அப்படியா எல்லாம் பயப்படுமா இந்த ராஜா பாவம் அப்புறம் சிங்கிதான் அப்புறம் ஆச்சுங்களேன் பிராணியோட அது அப்பராணி கூட நிஜமாவா ஆமா தேன் கூட வாங்க நரி முன்னால போகுது சிங்க பின்னால போகுது போக போக பிராணி எல்லாம் ஓடுது பிராணி எல்லாம் ஓடுது இந்த சிங்கத்துக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா இந்த நெறிய கண்டு எல்லாம் ஓடுது இந்த நெறிய கண்டு இன்னும் முன்னால போகுது எல்லாம் விழுந்து அவ்வளவு ஓடுது எதுவும் நிக்க மாட்டேங்குது கொஞ்சம் தூரம் போன பிறகு சொல்லிட்டு சரிதான் சரிதான் நீ சொன்னதை பாதி சரி நீ புனிதமான பிராணி தான் அதனால உன்னை நான் சாகடிக்கிறேன் நீ போட்டு விட்டுருக்கான் இப்படி எழுச்சிவாத்தனமா இருக்கலாமா இதே மாதிரி ரொம்ப பேர் குளிர்கார ஆளு இருப்பாங்க அரசியல் அதுல இது இல்ல முன்னால விட்டு போயிடுவாங்க இருக்கட்டும் அவன் நினைச்சிருவாங்க மரியாதை மரியாதை அதுக்கு இல்லை பின்னால் ஒண்ணு இருக்கு எந்த நபருக்கு கிடைக்குதோ அந்த நபரு கூட இல்ல அந்த நபருக்கு பின்னால் சிங்கம் போன்ற ஒரு பதவி இருக்கிறது அதுக்குத்தான் மரியாதைங்கிறது இந்த நரிக்கு புரியாது அந்த மரியாதை பதவி விட்டு இறங்கிட்டா அவன் என்ன கேட்கிறான்னு பாக்க பதவி விட்டு இறங்கிட்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க அவருக்கு எவ்வளவு பெரிய சம்பளமா இருந்தாலும் சரி ஊர்ல அவர் தான் எல்லா எல்லாத்தையும் என்ன பண்றவரு அதிகாரம் பண்றவர் அப்படி இருந்தா கூட நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவர் நாளைக்கு என்ன ஆயிட்டாருங்க பதவி முடிஞ்சிருச்சு அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு பதவி இறங்கிட்டா அப்ப வாட்ச்மேன் கேட்பான் என்ன சார் அந்த வந்து என்ன கிடைக்கும் மாசம் மாசம் கிடைக்குது பென்ஷன் பென்ஷன்ல ஒழுங்கா வருதா சார் பென்ஷன்ல ஒழுங்கா அப்படி பென்ஷன் வாங்கினாலும் ஒரு ஆள் பொஞ்சாதிகிட்ட வீட்டுல பொஞ்சாதி இல்ல வேலைக்காரிகிட்ட சொன்னானா இந்த ஒரிஜினல் சம்பளம் எல்லாம் போயிருச்சு இப்ப கொஞ்சம் தான் வருது ஆனால் நாளையில இருந்து சிக்கனமா சமையல் பண்ணு முதிமாதிரி சாப்பிட முடியாது சிக்கனமா சமையல் பண்ணு அவன் வேலைக்காரையும் சரி பத்தி அது இல்ல செத்து போச்சு வேலைக்காரி சரின்ட்டான் அதே மாதிரி மறுநாள் அந்த விசேஷமான எல்லாம் இல்ல சாதாரண சாப்பாடு வந்துச்சு அப்படி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவருக்கு யோசனை வந்துச்சு என்னமோ வாசம் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு உள்ள போய் பார்த்தா சமையல்காரி எப்பவும் போல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் தனியா சமைச்சு இவரு கேட்டாரு அடிப்பாவி நான் சொன்னேன் பாசெல்லாம் போச்சு என் சம்பளம் எல்லாம் போச்சு இனி நீ இப்படி சமைக்க கூடாதுன்னு சொன்னனே நீ என்ன இப்படி சாப்பிடுறேன் உங்க சம்பளம் தானே போச்சு யார் சம்பளம் போச்சு உங்க சம்பளம் தானே போச்சு என் சம்பளம் எப்பவும் போல இருக்கு நீங்க தான் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க நான் ரிட்டையர்ட் ஆகலையே பதவியின் காரணமாக யாருக்கு மரியாதை இருக்கிறதோ அதை நறுக்கி கிடைத்த மரியாதை இன்றைக்கு உலகத்தில் ஏராளமாக எவர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நரிக்கு கிடைத்த மரியாதையை அது சிங்கத்துக்கே கிடைத்துவிட்ட மரியாதையாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சிங்கம் அல்ல அல்லாஹு தாலா அறிவு வளர்ச்சி என்பது மனிதனுக்குத்தான் வைத்தான் பேச்சு மனிதனுக்குத்தான் வைத்திருக்கிறான் மூளை வளர்ச்சி மனிதனுக்குத்தான் வைத்திருக்கிறான் எல்லா விதமான காரியங்களும் மனிதனுக்குத்தானே தவிர மற்றவைகளுக்கு இல்லை எனவே மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இந்த உலகத்தை எப்படி நடக்க வேண்டும் குரானே அல்ல நூற்றுக்கணக்கான இடங்களிலே இந்த நீதியை தான் சொல்லியிருக்கிறான் அல்ல எதுவெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அது நீதி அல்லா சொன்னபடி நடப்பதற்கு பெயர் நீதி தெளிவாகவே சில இடத்திலே அல்லா சொல்லி இருக்கிறான் இன்னல்லாக அமுருக்கும் இன்னல்லாக அமுருக்கும் அல்லாஹால உங்களை ஏவுகிறார் அதில் வல்ல எஹ்சான் ஒரு இடத்துல இருக்கிறது அதிலை கொண்டும் எஹ்சானை கொண்டும் ஏவுகிறார் இரண்டு அதில் என்றால் நீதி இப்ப இருந்து நான் அதில்ங்கிற வார்த்தை உபயோகிச்சா நீதி புரிஞ்சுங்க அது இருந்தாலே நீதி அதில் அரடியில அல்ல அதிலை கொண்டு ஏவுகிறான் எஹ்சானை கொண்டு ஏவுகிறான் தக்குவா நீதியாக நடங்கள் அதுதான் தக்குவாவுக்கு உகந்தது தேவத்துடைய நாளையில அல்லா மீசான் வைத்திருக்கிறான் மனாவோல் மவாசீன் அல்கை தேவத்துடைய நாளையில அல்லா ஹுத்தாலா நீதி தராசு வைத்திருக்கிறான் தராசி என்றாலே நீதி தேவத்துடைய நாளையிலும் அல்ல அநீதி செய்ய மாட்டான் உலகத்திலும் அல்லாஹ் எந்த காரியத்திலும் அநீதி செய்வதற்கு அனுமதி தரவில்லை மாறாக அல்லாஹு தலா அதனை கொண்டும் யஸ்வானை கொண்டும் ஏவுகிறான் என்று குரான் சொல்லுகிறான் இது பயில் அதிலும் உருவாக்கிறவர்களை தக்குவாகும் நீங்கள் நேரத்தை நீதியாக நடங்கள் அது சக்கோவுக்கு ரொம்ப பொருத்தமானது அதோடு இங்கே சொல்லுகிறான் எழுபதுக்கும் அகதி வழி அதில் அசானை கொண்டு அல்லானாரு அதில் என்றால் என்ன ஒன்றுக்கொன்று எதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதற்கு அதை செய்வது ஒருத்தர் நம்ம கூட உபகாரமாக நடந்தார் அன்பாக நடந்தார் நாம் அவர் இருக்கிற அன்பாக நடக்கிறது அவர் நம்மளை ரெண்டடி அடித்தார் நாம் அவரை ரெண்டடி அடிக்கலாம் அவர் நம்மை ரெண்டடி அடி இரண்டு அடி அடித்தார் என்றால் அவரையும் நாம் இரண்டு அடி அடிக்கலாம் அது நீதி அது عدلة العين பில் والأذن بالأذن والجروح கிசாஸ் கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது வல்ஜோஹ கிசாஸ் காயங்களுக்கும் பழிவாங்கிற வாங்குற உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதனால அல்ல இப்படி சொல்லியிருந்தாங்க நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க பொறுத்துக்கணும்னு சொல்லி இருந்தா நாமெல்லாம் எப்போ போயிருப்போம் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணும் அடிச்சா திருப்பி அடிக்கலாம் அதுக்கு பேர் அதில் நீதி ஆனா அடிச்சதுக்கு மேல அடிச்சா அதுக்கு மேல அநீதி அதனால அடிச்சா திருப்பி அடிக்கிறோம் ஒருத்தன் என்ன செய்தானா அந்த காலத்துல கண்ணம் போடுறது இருந்துச்சு கண்ணம் போடுறது ஒரு செவத்தை ஓட்ட போட்டுறது ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டான் மாட்டிக்கிட்டான் ஜட்ஜிரமலையை நிறுத்தினாங்க அவர் சொன்னா சார் நான் உள்ள போகல என் கைதான் திருடுச்சு அதனால நீங்க என்ன எதுவும் செய்யக்கூடாது நான் உள்ளே போகல என்ன நீங்க எப்படி தண்டிப்பீங்க நான் உள்ளே போகல இது எப்படி திருடினேன் கைதான் போச்சு நான் போகல சரி சரி நீ சொல்ற கரெக்ட் ஆகினா கைக்கு மட்டும் தண்டனை கொடுத்தோம் உனக்கு இல்ல கையை வெட்டு இது புத்திசாலிதான் நினைக்கிறது அவனுடைய புத்திசாலித்தான் இதே சோதர்களை அல்லாஹ் ஜலசானகுத்தாலா நீதமாக நடக்க சொன்ன அதே நேரத்திலே அதில் என்று சொன்னால் ஒரு அடிக்கு ஒரு அடி அதில் இரண்டடிக்கு இரண்டடி அதில் ஒருவன் கண்ணை தோண்டி விட்டான் என்றால் அவனுடைய கண்ணை இவன் தோண்டலாம் அது அதில் தான் ஆனால் அதே நேரத்தில் அதிலை கொண்டு மட்டுமல்ல ஏறவில்லை ஏவருக்கும் அதில் விட்டுக் கொடுப்பதை கொண்டு ஏறி இருக்கிறான் வெறும் நீங்க இவன் உங்க கண்ணுக்கு பதிலாக அவன் கண்ணு தோன்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் அவன் கண்ணு போகுங்கிறதுனால உங்க கண்ணு வராது இல்லையா இதைத்தான் யோசிக்கணும் லைசல் லைசல் வாசிலுடில் முக்காப்பி சரிக்கு சரியாக ஒரு காரியத்தை செய்கிறவன் ஒருவரோடு அனுசரித்து நடக்கிறவன் என்று சொல்ல முடியாது இன்னமல் வாசில இதன் கதாத்த ராகலோகு வாசில் இணைந்து நடப்பவன் சேர்ந்து நடக்கிறவன் ஒற்றுமையாக நடக்கிறவன் என்று சொன்னால் யார் தெரியுமா அவன் துண்டித்து நடந்தாலும் அவன் வெற்றி நடந்தாலும் இவன் ஒற்றி நடக்க வேண்டும் அவன் தான் சேர்ந்து நடப்பவன் நான் ரொம்ப நல்ல ஆளுங்க நான் அப்பெல்லாம் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன சண்டைக்கு வராதவங்கிட்ட சண்டைக்கு போகாம இருக்கிறதுக்கு பேரும் சண்டைக்கு போகாது இல்லை சண்டைக்கு வந்தவன்கிட்ட சண்டைக்கு போனது சண்டைக்கு போகாதுன்னு அர்த்தம் இல்லை சண்டைக்கு வந்தாலும் இவர் சண்டைக்கு போகக்கூடாது அதான் சார் சண்டைக்கு வந்தவன் சண்டைக்கு போறது அது சண்டைக்கு வந்தவன் சண்டைக்கு போகாம இருக்கிறது எஹ்சான் அடிச்சவனை திருப்பி அடிக்கிறது அது அடிச்சவனை திருப்பி அடிக்காமல் மன்னித்து விட்டுறது எஹ்சான் இன்னல்லாக முருக்கும் எஸ் சார் அல்லாஹால அதனை கொண்டு ஏவுகிறான் எஹ்சானை கொண்டு ஏவுகிறான் அதனால சோதரர்களே எல்லா இடத்திலையும் பாருங்க பலதார மனம் குரானில் இருக்கு யாருக்கு தேவை யாருக்கு அத்தியாவசியமாகப்படுதா அவங்களுக்கு தான் சில பேர் நினைக்கிறாங்க எல்லாரும் பலதார மனம் பண்ணிக்கிண்டு எல்லாரும் பலதார மனம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது வயின் ஹிப்தும் அல்லா தாட்டிலும் வாகிதத்தன் குரான் அல்லா சொல்றான் தானிக்கு அதுனா அல்லா தாழு நீங்கள் நீதியாக நடக்க முடியாது என்று இருந்தால் பயின் ஹிப்தும் அல்லா தா அதிலு தா அதில் என்ற வார்த்தை அதிலிருந்து வந்தது அந்த வார்த்தை அதிலிருந்து வந்தது நீங்கள் நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் சதாஹிருத்தன் ஒரு மனைவியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் சதானிக்கு அதுனா அல்லா தவுரு நீங்கள் எல்லை கடக்காமல் இருப்பதற்கு அதுதான் நல்லது அந்த காலத்தையே எல்லாம் சொல்லிட்டான் ஒரு மனைவியோடு நிறுத்துங்க ரெண்டு ரெண்டு மனைவி மூணு மனைவி நாலு மனைவி நிர்பந்த நேரத்திலே அத்தியாவசியமாக இருந்தால் திருமணம் செய்து கொள்வது நிக்கா செய்து கொள்வது ஜாயிஸ் என்றாலும் கூட நீதியாக நடக்கணும் நீதி என்றால் எப்படிங்க இந்த வீட்டுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதே இது அந்த மனைவிக்கு கொடுக்கணும் இந்த மனைவிக்கு எத்தனை சேர வாங்கி கொடுத்தோம் அந்த அந்த அத்தனை சேர அந்த மனைவிக்கு கொடுக்கணும் இந்த மனைவி என்ன வாங்கிட்டு வந்தாலும் நிறுக்க முடியதெல்லாம் நிறுத்து அளக்க முடியதெல்லாம் அளந்து துணிவாக ஒரே துணியா வாங்கி ரெண்டா வெற்றி இதுக்கு பேர் நீதி அதே போல இரவு காலத்திலும் பங்கு வைக்கிறவர்கள் நீதி வேணும் இந்த வீட்டுல ஒரு இரவு இருந்தால் அந்த வீட்டுல ஒரு இரவு இருக்கிறோம் இவருக்கு பிடிச்ச மனைவி புதுசா கட்டினது ரொம்ப பிடிச்சிருக்கிறாரு இங்கேயே இருக்கிறாரு பழைய மனைவி ரிட்டையர்டு சொல்லிட்டாரு இல்ல ரிட்டையர்டெல்லாம் இல்ல ரிட்டையர்மெண்ட் இதுல கிடையாது வேலை கேட்டு பாருங்க கிட்ட கேட்டு பாருங்க அதனால குரான் அல்லாஹால சொல்லும் போது ஹித்தும் அல்லா தாதிரு நீங்கள் பயப்பீர்களே ஆனால் ஒரே மனைவியோடு இருத்திக் கொள்ளுங்கள் அங்க நீதி ரொம்ப முக்கியம் கல்யாணத்தினுடைய சேவை எந்த அளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு இல்ல நூறு மடங்கு நீதி முக்கியம் குடும்பம் நடத்துறது நீதி தேவை ஆக நான் சொல்ல வந்த நீதி என்பது இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறது யா இஸ்லாம் என்பது வெறும் ஏதோ சில சடங்குகளுக்கு பெயர் இல்லை உலகத்திலே ஒரு நீதியான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை சலாமத்தான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை சகோதரத்துவமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வர வேண்டுமானால் ஒரு வழிதான் இருக்கிறது இஸ்லாம் என்பது வெறும் மதச்சடங்குகளுக்கு மட்டும் பெயர் இல்லை மதச்சடங்கின் மூலமாக மனிதன் உருவாக்கப்படுகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் தக்குவாவிற்குரியவனாக ஆகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் முத்துக்கையாக ஆகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் மூமியாக ஆகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் முத்தவக்கியாக ஆகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் சாபிராக ஆகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் சாக்கியாக ஆகிறான் மதச்சடக்கின் மூலமாக மனிதன் முனிவாக ஆகிறான் மதச்சடங்கின் மூலமாக மனிதன் அல்ல மற்றும் ராஜ்ய ஆகிறவராக ஆகிறான் அவருடைய எந்த காரியம் இந்த உலகத்துடைய ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்காது உலக ஆதாயம் தேவைதான் ஆனால் அடிப்படை உலக ஆதாயமாக இருக்காது மறுமையினுடைய ஆதாயத்தோடு இந்த உலகத்தோடைய நீதி நேர்மை அவருடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கும் எனவே உலகத்துக்கு சவால் எடுத்துச் சொல்லுகிறோம் நீதியான வாழ்க்கை உலகத்திலிருந்து நாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் ஐநாவிலே பேசுங்கள் அல்லாஹுவை மறப்பீர்களேயானால் ஐநா வேலை செய்யாது அல்லாஹுவை மறப்பீர்களேயானால் உலகத்தில் எந்த சக்தி சேர்ந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மாநாடு நீங்கள் நடத்தினாலும் சரி உச்சி மாநாடுகள் உங்களுடைய உச்சியை பிடித்து குழுக்க வைக்கிறவன் என்ற உலகத்தை ஆளுகிறவனாக ஆக முடியாது உலகத்தை ஆளுகிறவன் அல்லாஹ் என்றால் உங்களை தழைத்த ஒருவர் இருக்கிறான் இல்லையா இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா உங்களை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை உலகை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீரோ அந்த ஒருவன் என்ன சொல்லுகிறான் அதை கேளுங்கள் அவன் சொல்லுகிறபடி நடங்கள் எனவே தனி மனித வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒரு தனி மனிதன் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவன் நீதவானாக இருக்க வேண்டும் நீதிக்குரியவனாக இருக்க வேண்டும் இறைவனை பயப்படுகிறவன் நீதிக்கு நீதியோடு நடக்கிறான் இல்லாதவன் இந்த உலகத்தினுடைய ஆசை வயப்பட்டவனாக அதற்கு அடிமையாகிவிடுகிறான் மனிதன் அடிமையாவது என்பது இயற்கை அடிமையாக இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஆனால் அல்லாவுக்கு அடிமையாகிவிட்டால் அவன் ஒழுங்காக வாழ்கிறான் கூலைவாதல்லாகி ஹுவானா கூலைவாதல்லாகி ஹுவானா பைனல் லன்னா பைன்னல் பைன்னல் லன்ன அக்குதபுல் ஹதீஸ் ஹதீஸ்ல இருக்கிறது பைனல் லன்ன அக்குதபுல் ஹதீஸ் ولا تجسسوا ولا تنافسوا ولا تدابروا ولا تباغروا ولا تحاسدوا كونوا عباد الله إخوانا உங்களுக்கு இடையில போட்டி பொறாமை ஒருவரை ஒருவர் ஆ, அடித்து நொறுக்குவது அவரை வீழ்த்துவது அவரை அப்புறப்படுத்துவது இதெல்லாம் செய்யாமல் பலா தகாசது வலா தனாஜசு வலா ததாபரு ஒருவருக்கு பின்னால் ஒருவர் பேசக்கூடாது அவங்க இன்னைக்கு உலகத்தை ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் பேசுறதுங்கிறது இல்ல நமக்கு அதுதான் எல்லாத்தோட இனிப்பான ஒரு பொருள் அது அவர் முன்னால போகணும் அவர் பின்னால தெரியுங்கிற ஆளே சுபகானல்லாம் நான் சொல்லுவேன் நாலு பேர் தான் பேசிட்டு இருந்தாங்களாம் அஞ்சாவது ஆளை பத்தி அயோக்கிய பெயர் துரோகி பாவிப்பெயர் சரி இப்படியே நாலு பேர் பேசிட்டு இருந்தாங்களா ஒரு ஆள் சொன்னாரு எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு நான் ஒரு ஆள்கிட்ட வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவர் போய் ஒரு விஷயமா பேசணும் நான் போறேன் அவர் எந்திரிச்சு போனாரு இந்த மூணு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க இவன் என்ன பெரிய யோக்கியனா தெரியாதா இவன் வீட்டுல என்ன நடந்துச்சுட்டு சரி அடுத்த ஆள் நான் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகல அவரே திருப்பி போனாரு இவன் செஞ்சது தெரியுமா உங்களுக்கு இப்ப இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டாவது ஆளும் போயிட்டான் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான் இப்ப என்ன பேசுவான் இவன் மனசோடு பேசுவான் அதைத்தான் சூழலா சொன்னாங்க இன்ன பாவம் இல்ல நீ ஈஸ்வரன் புராணிகளா சொன்னா நீங்க நினைக்கிறதும் பாவம் அடுத்தவங்களை பத்தி நினைச்சாலும் பாவம் ரெண்டாவது ஆள்கிட்ட பேசினாலும் பாவம் ரெண்டு பேரும் மூணாவது பேசாலும் பாவம் யார் யார்கிட்ட பேசினாலும் பாவம் நீங்களா உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு அதுவும் பாவம் இல்ல பாவம் இல்ல நீ ஈஸ்வரன் சொன்னாங்க ஹரி நினைவு இருக்கிறதே அது பேச்சுக்களில் மகா பெரும் பொய் பேச்சு என்று சொன்னார்கள் அதெல்லாம் நினைக்கவும் கூடாது இஸ்லாமிய வாழ்க்கை இந்த உலகத்திலே வருமானால் அடுத்தவர்களை துப்புறுத்தல்வதல்ல அடுத்தவர்களை பற்றி தனியாக உட்கார்ந்திருக்கிற ஒரு மனு நேற்ற கூட மாட்டான் என்று சவால் எடுத்து சொல்லலாம் நீதி வேண்டுமா இங்கே இருக்கிறது எங்கே தேடுகிறீர்கள் இல்லாத இடத்திலே இன்று நீதி அகராதியிலே இருக்கிறது நீதி என்ற வார்த்தை அகராதியிலே இருக்கிறது வாழ்க்கையிலே இல்லை எனவே யாரோ சொன்ன மாதிரி நீதி செத்து போனதற்கு அடையாளமாகத்தான் வக்கீல்கள் எல்லாம் கருப்பு கோட்டு போட்டிருக்கிறார்கள் எங்கே இருக்கிற சோழர்கள் மக்கள் தாராளமாக பேசிக் கொள்கிறார்கள் யாரை பற்றி நீதிபதியை பற்றி அதை நீதிபதி தான் நாட்டுக்கே உயிரானவர் கவர்மெண்டை கூட தட்டி கேட்க இருக்கிற ஒரே ஒருவர் நீதிபதி அவருக்கே நீங்கள் கொல்லி வைக்கிறீர்களே உங்களுடைய முடிவு என்ன ஆகும் என்று தெரியாது எனவே சோதர்களை தனிமனித வாழ்க்கையிலே மனிதன் நீதியாக இருக்க வேண்டும் இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டிலும் ரகசியத்திலும் பரசியத்திலும் எங்கே இருந்தாலும் சரி அவன் நீதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைய வேண்டியது ஈமான் அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கை ஆகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை நான் இதற்கு மாறாக நடந்தால் அல்லாஹ் அறிகிறான் யாரமோ மாற்றத்தை புது உங்களுடைய உள்ளங்களிலே எதை மறைத்து வைத்திருக்கிறோ அதையும் உங்களுடைய கண்ணால் காட்டுகிற சாலைகளை நல்லா அறிகிறான் நீங்க மறைக்க முடியாது மனிதர்களுக்கு வேண்டுமானால் மறைக்கலாம் ஆனால் நீங்கள் உருவ அசையாத ஒரு உறுப்பு அசைவு வெளியே தெரியாத உறுப்பு கண் தான் பல்வுக்குள்ளே இருக்கிற எண்ணம் கண்ணுக்கு தெரியாது கைய செஞ்ச கண்ணுக்கு தெரியும் காலை செஞ்ச கண்ணுக்கு தெரியும் தலை செஞ்ச கண்ணுக்கு தெரியும் விரல செஞ்ச கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆனா கண்ணை செஞ்ச கண்ணுக்கு தெரியாது அதனால அல்ல கண்ணை சொன்னா நீங்க கண்ணை சக்தி ஏதாவது காடு செஞ்சாலும் சும்மா ஒரு உட்கார்ந்து அப்படின்னீங்க உலகத்தில் ஒரு தெரு மக்களே ஒரே ஒரு தவிர மறந்துடாதீங்க அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே தனி மனித வாழ்க்கையிலே சரி பெரிய தனி மனித வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவருடைய பேச்சு அவருடைய பார்வை அவருடைய கேள்வி அவருடைய சிந்தனை அவருடைய நடை அவருடைய உடை அவருடைய பாவனை அவருடைய தோற்றம் இது எல்லாத்திலையும் அவர் நீதியாக நடக்கணும் எல்லாத்திலையும் சொன்னா டிரஸ் போடும்போது நீதி வேணும் டிரஸ்ல நீதி என்ன டிரஸ்ல நீதி என்ன முதல்ல நாம தானே டிரெஸ் போடுறோம் உலகத்தில் எதுவும் டிரஸ் போடலையே குரங்காட்டிட்டு இருக்கிற குரங்குக்கு வேண்டாம் ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கான் அது ட்ரெஸ் இல்ல நமக்கு போட்ட ட்ரெஸ் அது அதுக்கு காதல பூசிட்டு இருந்தா அதுக்கு பூ நமக்கு சுத்தி இருக்கிறாரு அவன் குரங்காட்சி ட்ரெஸ் போடுறது நம்ம தானே போடுறோம் ஏன் போடுறோம் மத்தவெல்லாம் ட்ரெஸ் போடத்தான் அசிங்கமா தெரியல யானை ஒரு ட்ரெஸ் போடல எவ்வளவு பெருசு இருக்கு எல்லா உறுப்புகளும் தும்பிக்கையிலிருந்து கடைசியில் இருக்கிற நம்பிக்கை வரை அத்தனை வெளியே தெரியுது அதிசயமான பிராணி சோதரர்களை யானை நான் யானை பற்றி பேசுறதுன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஆனா உங்களுக்கு பொறுமை இருக்காது நம்ம ஜனங்கள்ட்ட இல்லாத ஒண்ணு பொறுமை நான் முடிக்கிற நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்க பொறுமை இழக்கிறாங்களோ ஒரு ஒரு அஞ்சாறு பேர் அங்க முடிச்சிருவேன் எனக்கு பேசுறதை விட ஜனங்களுடைய பொறுமையா செல்போட கேட்கறதா முக்கியம் ஏன்னா பேசுறது எவ்வளவு வேணாலும் பேசலாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேச தெரிஞ்சவங்களுக்கு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேச தெரியாதவங்களுக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு அடையாளம் இருக்குது பேச தெரியாதவங்களை பேச சொன்னா ஒண்ணு போடுற மாதிரி இருக்கும் பேச தெரிஞ்சவங்களை பேச விட்டா அவசரமா ஒண்ணுக்கு போக வேண்டியவர் பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மறந்துடுவார் பேச ஒண்ணுக்கு போறது அவருக்கு அதே யாவும் இருக்காது மைக்க பார்த்த உடனே எல்லாம் மறந்துடும் மைக்கோட மக்களும் யாபகத்தில் இருக்கணும் அப்படி தான் பேச்சாளர் ரொம்ப முயற்சி பண்றது பேசுறவங்க எவ்வளவு கேட்கறவங்க எவ்வளவு பொறுப்பாங்களோ எவ்வளவு எடுத்துக்கொள்ளுவாங்களோ பொறுமை வெளியிட்டா எடுத்துக்கவும் மாட்டாங்க என்னடா அறுக்கிறாரு நான் ரொம்ப காலம் இருக்கு என்ன இப்படி சொல்றாங்க வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனா சமீபத்தில் ஒரு அதிஸ் பார்த்த மண் உமிர அந்த மாதிரி அதிஸ் வருது யார் தலைவராக ஆக்கப்பட்டார்களோ பக்கம் அதிசில் இருக்கு அவர் கத்தி இல்லாமல் அறுக்கப்பட்டார் அப்ப அறுவைங்கிற வார்த்தை ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்குது கைதி சிக்கியனின் கத்தி இல்லாமல இருக்கப்பட்டார் அதனால சோதர்கள் அந்த யானை இருக்க ஒரு அதிசயமான பிராணி அற்புதமான பிராணி யானை பூராவும் தும்பிக்கையில வேலை செய்யும் எவ்வளவு பெரிய மரத்தை தூக்கிட்டு போயிடும் ஆனால் தும்பிக்கையில ஒரு எலும்பு கூட கிடையாது அவ்வளவு நரம்பு எப்படி நம்ம நாட்டில் எலும்பு இல்லையோ அதே போல தும்பிக்கையில எலும்பு கிடையாது எவ்வளவு பெரிய உறுப்பு அதுதான் மூக்கு நம்ம மூக்குக்கு பதிலாக அது இருக்குது நீ ஏதாவது இழுத்து விட்டாச்சு அதெல்லாம் இழுத்து விட்டா எவன் கேட்கிறவன் என்ன இல்ல மூக்குன்னா இங்கதானே இருக்கணும் இப்படித்தானே இருக்கணும் மூக்கு ரொம்ப நாசூக்கா இருக்குமே அத நான் வைக்கிற மூக்கு அதுக்கு அப்படி நீ கையில வேலை செய்யற அது மூக்கு வேலை செய்யுது ஏன் இஷ்டம் நீ யார் கேட்கறது எஸ்னாலும் அவன் தான் கேட்பான் அவனை யாரும் கேட்க முடியாது தன்னுடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்காகவே அல்லாஹு தாலா யாரும் கிடைச்சிருக்கிறான் அதே நேரத்தில் மாடு கருத்திலோடு சுமக்கும் நம்ம கழுத்துல என்னமா வைக்க முடியுமா எதுக்குமே உபயோகமாகாத பொருள் இருக்க நம்மகிட்ட சில உறுப்புகள் இருக்கு அதுல ஒண்ணு கருத்து எதுக்காகாது மூக்கு எதுக்காகாது வீர சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்க இடையில இடையில சை பிடிச்சு அது வழியாதான் சிந்தனம் அதனால இன்னொரு இடையில யாவும் வந்து நான் சொன்னேன் இஸ்திரிஷா மூக்கு தண்ணி செலுத்தி மூக்கு சிந்துவது இஸ்திரிஷா மதுனதான் சொன்னா வாய்ப்பு பிடிக்கிறது வாய்ப்பு பிடிக்கும் போது மிஸ்வாஸ் செய்யறது மிஸ்வாக்கு செய்யும் போது ரசூல்லாய் நாக்கில் மிஸ்வாக்கை செய்தார்கள் அன்னகு எத்தக்கல்யவு வாந்தி எடுக்க விளைகிறவர் மாதிரி வாந்தி எடுத்தா எப்படி சத்தம் வரும் அது மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு ரசூல்லா நாக்கை சுத்தம் பண்ணாங்க ரசூலுல்லா தொழுகு மட்டுமா படிச்சு கொடுத்தாங்க ரசூலுல்லா நோருக்கு மட்டுமா படிச்சு கொடுத்தாங்க ரசூலுல்லா இபாதத்து மட்டுமா படிச்சு கொடுத்தாங்க ரசூலுல்லா ஹக்கு மட்டுமா படிச்சு கொடுத்தாங்க நாக்குக்கு நீதி என்ன அதை சுத்தமாக வைப்பது என்பதையும் எங்களுடைய முகமது ரசூல் சல்லா அலிசலம் படிச்சு கொடுத்தாங்க இதெல்லாம் விட அற்புதம் நீங்க உலகத்துல எந்த வைத்தியத்தை பொண்ணு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த வைத்தியம் மூக்கு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பெட்ரோடன்ஸ்ல இருந்து கோபால் பல்பொடி வைக்கும் இதுக்கும் அதுவே கோபால் பல்பொடிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதே பக்கத்துல அதே பக்கத்துல பெப்சோடன்ட் வருது அதே பக்கத்துல லால் மஞ்சள் டபுள் லால் மஞ்சள் அதை விட உலகத்துல ஒண்ணுமே இல்லை இப்ப பார்த்தா முஸ்லீம்கள் மிஸ்வாக் போடுறாங்க சரி மிஸ்வாக்னு ஒரு பேசிட்டு முஸ்லீம்கள மிஸ்வாக் பண்றாங்கன்னு மிஸ்வாக்ல ஒரு பேசு அதனால ஒரு கதை செருப்பு கடை ரசூர்லாசனுடைய நாளை ஷெரீஃபை ரெண்டு முபாரக்கான செருப்பு நாலு பேர் அரபியில நாளைன்னு ஒரு பேர் செருப்பு என்ன வச்சா விற்குமோ அதெல்லாம் செய்ய தயார் ஆனா நாம அதிலெல்லாம் போய் விக்கிக்கிறது இல்லை சிக்கிக்கிறது இல்லை சிக்க கூடாது தீனுடைய பெயரால எத்தனையோ விற்கிறாங்க தீன இல்ல தீனுடைய பெயரால லாபம் சம்பாதிக்கிறது நல்லது இல்ல பாக்கி வியாபாரம் வேறு எது வேணாலும் செய்யலாம் ஆக பல் சுத்தம் செய்யறத பத்தி தான் உலகத்தில் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் தவிர நாட்டை பத்தி யாரும் சொல்லதாக நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது டாக்டர் சொன்னதாக ஆனா ரசூல்லா ஆய்சலாக ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் போது வாய்க்கு தண்ணி சேர்த்து வாய் சுத்தம் செய்யணும் வாய் குப்பளிக்கணும் பல் தேய்க்கணும் மிஸ்வாக் செய்யணும் அடிக்கடி செய்யணும் இன்னைக்கு காலையில செஞ்ச நாளைக்கு காலையில இல்ல மிஸ்வாக் செய்துகிட்டே இருக்கிற ரசூல்லா எப்பவும் வாயில மிஸ்வாக் வச்சிருந்தா ரசூல்லா தங்க தங்களுக்கு மிஸ்வாக் கட்டியே இருப்பாங்க எப்பவும் செய்துகிட்டே இருப்பாங்க நிறைய விவரம் இருக்கிறதுல உலகத்தை கேளுங்க கடைசி சக்கராத்துடைய நிலைமையில அதற்கு ஆயிஷா ரவி அல்லாஹாலுடைய தாலானுடைய மடியில தலைவச்சுப்படுத்திருக்கும் போது அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் ரவி அல்லாஹாலு தாலானு அதற்கு ஆயிஷாவுடைய சகோதரர் அங்கே வருகிறார் அவர் இருக்கிற விசுவாசிற்கு ரசூல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்தார்கள் அதற்கு ஆயிஷா புரிந்து கொண்டார்கள் அதற்கு ஆயிஷா புரிந்து கொண்டார்கள் ரசூலுல்லா மிஸ்வாக்கு செய்ய விரும்புகிறார்கள் என்று அந்த மிஸ்வாக்கை வாங்கி அதை மென்று மிருதுவாக்கி ரசூலுல்லாவுக்கு கொடுத்தார்கள் ரசூலுல்லா மிஸ்வாக்கு செய்தார்கள் அதற்கு ஆயிஷா சொல்லுகிறார்கள் எனக்கும் ரசூலுக்கும் இடையே இருந்த பந்தத்திலே சில விசேஷமான பந்தங்கள் மௌத்தாவதற்கு முன்னாலே என்னுடைய எச்சி ரசூலுல்லாவுடைய எச்சியோடு கலந்தது அதாவது தாய்ஷா ரொம்ப புத்திசாலி அதே போல சோதரர்களை இன்றைக்கும் நல்ல புத்திசாலிகள் இருக்கிறாங்க பெண்கள் தான் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் கூடாது பெண் புத்தி பின்புத்திங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு ரொம்ப பின்னால இருக்கு முன்னால வராதுன்னு அர்த்தம் இன்னொன்னு ரொம்ப முன்னால இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பின்புத்தி ரொம்ப பின்னால இருக்கும் பின்னால என்ன வருங்கிறது யோசிப்பாங்க ஆனால் அவர்கள் இருக்கிற வட்டத்துக்குள் யோசிப்பார்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன வட்டம் இருக்கு வீடு குழந்தைகள் கணவன் மக மக மருமக சமையல் அது இந்த மாதிரி அதாவது வீட்டு விசேஷங்கள் திருமணங்கள் அது இது இதெல்லாம் இருக்கும் நம்ம நமக்கு எங்கேயாவது நிக்காது போண்டா எங்க எனக்கு வேலை இருக்குது கடையில் நான் போக முடியாது இல்லைங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாங்க அதனால போகணும் குடும்ப கௌரவத்தை முதல்ல பாக்குறது பெண்கள் தான் அந்த இடத்துல நம்ம பெண்கள் சொல்றத கேட்கறோம் அதனால எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்ல வரல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சில விஷயங்கள் நமக்கு புரியாது ஏன்னா நம்ம கடையில இருந்து போறீங்க கடையில இருந்து போகும்போது அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் சொல்ல வேணுங்களா கடைக்கா இருந்தாலே டென்ஷனுக்கு மறுபேர் தான் வியாபாரி டிக்ஷனரியில இப்ப டென்ஷன் எழுதணும் தீபாவளி சீசன்ல மகா டென்ஷன் சாதாரண சீசன்ல ரொம்ப டென்ஷன் எல்லா டென்ஷனும் முடிஞ்ச ரம்ஜான் டென்ஷன் நோன்பு வைக்கிறதா கடையை வைக்கிறதா நோன்பு வைக்கிறதா கடையை வைக்கிறதா இன்னும் தராவிக்கு போறதா கடையில் இருக்கிறதா அப்பதான் வியாபாரம் நடக்குது என்னங்க எல்லாது அதாவது சாதாரண காரம் கூட தீபாவளிங்க ஏர் கூட சாதாரண செருப்புக்கு தான் சரி இருக்கு சம்பந்தமே இல்லாத பொருள் என்னங்க இந்த மெழுகுவத்தி தீபாவளி பிசினஸ் மெழுகுவத்தி தீபாவளி என்ன பிசினஸ் எனக்கு இது வரைக்கும் விளங்கல சரி சொல்றாரு மெழுகுவத்திக்காரன் தீபாவளி பிசினஸ் இந்த சட்ட பட்டன்காரன் தீபாவளி பிசினஸ்கிறார் எல்லா உலகத்தில் இருக்கிற பேரும் இது ரம்ஜான் வந்துட்டால் பாருங்க ஒரே டென்ஷன் டென்ஷன் இந்த டென்ஷனோட வீட்டுல போனா வீட்டுக்காரங்களுக்கு என்ன இருக்கும் அவங்க ஃப்ரீயா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாப்பிள்ள வருவாரு அவங்களுக்கு மாப்பிள்ள தான்ல நீங்க ஆமாண்டா சொல்லிக்கங்களேன் போனா போது அது மாப்பிள்ளைன்னு ஒரு ஒரு ஒரு பத்து நாளைக்கு சொல்லுவாங்க அது ஏன்னு கேட்டா நம்மளை கொஞ்சம் ஏற்றி விடுறது அப்பதான் அப்படி நடப்பா ஒரு ஒரு வாரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு குரூப் போட்டோ எடுத்தான் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ முன்னாள் உட்கார்ந்த பையன் கேட்டானா அப்பா அந்த ஆளு கடைசியில ஒருத்தர் பெரியவர் நிக்கிறாரு அவர் ஏன் உம்முன்னு நிக்கிறாரு அதான் அது பொண்ணோட அப்பாடா ரொம்ப செலவு பண்ணி உம்முன்னு நிக்கிறாரு சரி இந்த கடைசியில ஒரு அம்மா உம்முன்னு நிக்குது ஏன் நிக்குதுன்னா அது வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதனால மாப்பிள்ளையோட அம்மா ஏன் உம்முன்னு நிக்குது வர்ற மருமகம் எப்படி இருப்பாளோ என்னவோ தெரியலையே அதனால நிக்குது இப்படி ஒரு தான் கேட்டோம் இந்த நடு ஒரு ஆள் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா அட அதான் மாப்பிள்ள அவரு நாளையில இருந்து அப்படி ஆயிடுவாரு அதனால அவங்க வந்து வீட்டுல ஃப்ரீயா இருப்பாங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போகும் போதே ஒரு ஆணுடைய ஆண்மைங்கிறது இதுக்குதான் கம்பம் ஆண்களை நீங்க கப்பங்கள் கப்போனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா பாருங்க உதாரணமா ஒரு வியாபாரி அது தெரியும் ஒரு ஆளு ஏதோ தப்பு செஞ்சுட்டான் இல்ல காசு திருடிட்டான் இப்ப என்ன செய்வாரு அவனை சரியா கூப்பிட்டு விரட்டிட்டு இருக்கிறார் என்னடா அப்படி செஞ்சுட்ட உன்னை பத்து வருஷமா நம்பி வச்சிருந்தனாடா விரட்டாருங்க பத்து வருஷமா உன்னை நம்பனாடா என் புள்ள மாதிரி வச்சிருந்தாடா இப்படி பண்ணி பட்டியாடா ஐயோ சிக்கன் பண்ண அப்படி அப்படியா இப்போ ஒரு கல்யாண குரூப் உள்ள வந்துச்சுங்க சேலை வாங்குறது ஒரு கல்யாண குரூப் இவர் அப்படியே குதிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்ல இப்படி திருமணம் எப்படி ஆயிடுவாருங்க அப்படியே ஐஸ் பாதி ஆக மாட்டாங்க வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க பெரியவங்களும் வாங்க சின்னவங்களும் வாங்க ஏ எடுறாத போடுறா பெரிய போறா வந்தா ஐயா வந்தா அம்மா வந்தா போடு போடு அம்மா என்ன பாருங்க இது பாருங்க இது நல்லா இருக்கும் உங்க பொண்ணுக்கு இவ பொண்ணையே பாக்கல அப்புறம் என்னங்க பொண்ணு கொஞ்சம் கலர் எப்படிங்க கேட்பாரு இவர் கலர் பார்த்து இவர் சேலை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு அவங்க பண்ணி பண்ணிக்குவாங்க என்னன்னா எப்படியாவது வாங்க வைக்கணும் அவ்வளவுதானுங்களே இப்ப அவ்வளவு கோபமா இருந்தவர் இந்த கல்யாணம் பார்த்து பார்த்த உடனே என்ன ஆயிட்டாருங்க அப்படியே நைசுமாயிட்டாரு ஐசுமாயிட்டாரு வயசு ஏற்கனவே ஆயிட்டாரு இப்ப நைசுமாயிட்டாரு அதே போல வீட்டுக்குள்ள நடந்த உடனே ஐஸ்மா இருந்தோம் இருந்தோம் ஏன் ஆக முடியாது அது வீடு கடை இல்ல வியாபாரம் இல்ல வீட்டில் இருக்கிறது வியாபார சரக்கு இல்ல வியாபார சரக்கு இல்ல அவர்களுடைய குறுகிய வட்டம் அல்ல குரான் சொல்றான் நான் நீதி பத்தி பேசின இடையில வேற பேச்சு வந்துட்டா நான் என்ன செய்யறேன் நீங்க அப்படி பார்க்க கூடாது வேற பேச்சு வர்ற மாதிரி குரான் அல்லா சொல்றான் அவனை இனசோகரி ஹையத்தி அலத்து வகுவ ஹிசாமி ரயிமுபி குரான் மலாய்க்கத்துகள் அல்லாவுடைய கடவுளுடைய பெண் மக்கள் என்று சில பேர் சொன்னார்கள் மலக்குகள் எல்லாம் அல்லாவுடைய பெண் மக்கள் தங்களுக்கு கேட்கும் போது என்ன கேட்கிறாங்க பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னாலே அவன் முகம் கருத்து போய்விடுகிறது விடுகிறது பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த காலத்தை இப்போ இப்படிதான் இருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாலே முகம் கருத்து போயிருது அப்ப உங்களுக்கு மட்டும் ஆண் குழந்தை விரும்புறீங்க அல்லாவுக்கு மலாய்க்கத்துகளை பெண் குழந்தை என்று சொல்கிறீர்களே அதன் அல்லாவுக்கு குழந்தையே இல்லை நம் எளிது வளம் யூழல் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை அதனா அவனுக்கு குழந்தை கிடையாது குழந்தை இருந்தா எதுக்கு எதுக்கு குழந்தை வருதோ அது அதுவாகும் எதுக்கு குழந்தை வருதோ அது அதுவாகும் மனுஷன் குழந்தை மனுஷனா இருக்கும் மாட்டு குழந்தை குழந்தைன்னு சொல்றதுல குட்டி கண்டுன்னு சொல்லுவோம் மாட்டு கண்டு மாடா இருக்கும் எருமை கண்டு எருமையா இருக்கும் யானை போட்டா யானை குட்டியா இருக்கும் எதுக்கு பிறகுனா அது அதுவா இருக்கும் அல்லாவுக்கு பிறந்தா அதுவும் என்னவா இருக்கும் அல்லவா இருக்கும் அல்லா குட்டியா இருக்கும் அல்ல குட்டி அல்லவா இருக்கும் அல்லா குட்டின்னு சொல்லுங்க குட்டி எல்லாம் சொல்லுது அல்லாவுக்கு பிறந்தா அதான் அல்லாவாயிடும் இல்லையா அதே அல்லா நம்பி எழுந்து வளம் ஊழல் சரி அண்ணா யாருக்காவது பிறந்திருந்தா ஏதோ அதோட தாயும் அதுவா தான் இருக்கும் யானை குட்டியோட தாய் யானையா இருக்கும் குதிரை குட்டியோட தாய் குதிரையாத்தான் இருக்கும் பூனை குட்டியோட தாய் பூனையாத்தான் தான் இருக்கும் இந்த அண்ணாவுக்கு ஒரு தாயோ தகப்பனோ இருந்தா அதுவும் தான் இருக்கும் தான் இருக்கும் அதனால நம் எரிந்து வளர்ந்து அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை அப்படி இருக்கு அல்லாவுக்கு மலக்களை பெண் குழந்தை என்று சொல்லுகிறீர்கள் பெரிய அநியாய குழந்தை இருக்குன்னு சொல்றதே அநியாயம் அதுலயும் உங்களுக்கு ஆண் குழந்தை மலக்களுக்கு அல்லாவுக்கு பெண் குழந்தை இது என்ன அநியாயம் அது ஒரு பெரிய அநியாயம் அப்படிங்கிற விஷயத்தோடு வரும்போது அல்லா கேட்கறான் இது அபிஷேக அகதுமுக்கு பிறகு உள்ள ஆயத்துலதான் இருக்குது அவனை யுனசோபிரி ஐயத்தி யார் நகை நட்டுக்களிலேயே வளர்கிறார்களோ பெண்களை பற்றி எல்லாம் சொல்ல யார் நகைகளிலேயே வளர்கிறார்களோ வரோகுல கிசான் வயிறு முடியும் அவங்க பாதித ஆரம்பித்தாலும் தெளிவாக சொல்ல தெரியாதவர்கள் பாதித ஆரம்பித்தாலும் பேச ஆரம்பித்தாலும் தெளிவாக சொல்ல தெரியாது அப்படிப்பட்ட பெண்மையா எனக்கு மக்களாக நீங்கள் ஆக்கிறீர்கள் நகையிலும் அழகிலும் ஆபரணத்திலும் அணிகலங்களிலும் வளர்ந்த பெண்களை யாருக்கு சரியாக பேசக்கூட வராதோ சொல்றாரு அல்ல வாதிடுதல் என்று வரும்போது பிரச்சனை என்று வரும்போது சரியாக பிரச்சனை சொல்ல தெரியாதவர்கள் அப்படிப்பட்ட பெண்களையா எனக்கு மக்களாக நீங்கள் ஆக்குகிறீர்கள் என்று அல்லாஹு தலப்படான கேட்கிறான் அப்ப பெண்களுடைய சுபாவமே இது அழகு ஆபரணம் அணிகலன் இதெல்லாம் அவங்களுக்குள்ள சுபாவம் அதை மாற்ற முடியாது ஆனா இப்ப என்ன இப்ப நமக்கு அந்த சுபாவம் வந்துருச்சு நம்மளும் அழகு பாக்குறது ஆபரணம் பாக்குறது நமக்கு அந்த அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் ஆணுக்கு இருப்பது அசல் வீரம் அதோட லட்சணம் வீரமும் லட்சணமும் பெண்ணுக்கு அழகும் வீட்டு நீதியும் வீட்டு நீதியும் வீதி நீதி அல்ல பெண் வீதிக்கு வந்தா நீதி இல்ல பெண் வீதிக்கு வர்றதே நீதி இல்ல வீட்டு நீதி தான் பெண்ணுக்கு தேவை அதனால பெண்கள் வளர்றதே அழகில் தான் அவளுக்கு அதான் விளங்கணும் அவ்வளவு போதும் விளங்குறது நல்லா அழகா இருக்கணும் பிள்ளைகளை அழகா வைக்கணும் இதெல்லாம் அவளுக்கு தேவை சரி இன்னும் அது அடுத்த ஆயத்தில் இருக்கு பாருங்க வகுப்பில் சுசாமி ரயில் முடியும் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியாது இப்ப நம்ம வீட்டுல அப்படியா இருக்குங்க இந்த பிரச்சனைன்னு வந்தா அங்க நம்ம நல்லா பேசுறோமா அவங்க நல்லா பேசுறாங்களா சும்மா யாராவது சொல்லுங்களா கடைசியில் அவங்க சொல்றாங்க நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பதான் சொல்லிடுறாங்க என்னடா நமக்கு ஒண்ணுமே தெரியாது இது அசல்ல தெரியாத காரணம் அல்ல அந்த அழகுல மயங்கிற மயக்கத்துல அறிவு மயங்கி போச்சு அவ்வளவுதான் அல்லங்க எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நான் எங்க மயங்குறேன்னு சொல்லாதீங்க அது மயக்கம் கடைசி வரைக்கும் இருக்கும் நான் பாத்துக்கிற ரோடுல வயசான ஒண்ணு வயசான ஒண்ணு எழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல இதான் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் அந்த நாற்பது வயசோட முடிஞ்சு போச்சு பெண்ண அப்படின்னு கழட்டி விட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த முதியோர் இல்லத்தில் அட்மிட் பண்ணா மக்கள்கிட்ட சொல்றாங்க எங்க ரெண்டு பேர்த்த ஒன்னா அட்மிட் பண்ணிடு நாங்க ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் வயசாயிட்டாலும் அந்த மயக்கம் தீர்றது இல்ல வயசான நீங்க உள்ளதான் நான் சொல்றேன் ஒருத்தர் பேட்டி எழுத போனாரா அறுபது வயசு காத்து கேட்டாரா எங்க அறுபது வயசுலயே செக்ஸ் உணர்வு இருக்குமான்னு கேட்டாராம் சரி இதெல்லாம் கேக்குறீங்க எனக்கு வெக்கமா இருக்குது எங்க அப்பாட்ட கேளுங்க அதனால வயசு இல்ல நான் இப்ப சாரன்பூருக்கு போயிருந்தேன் உண்மையை சொல்றேன் நான் நாம் நம்முடைய காலத்திலே நம்முடைய வாலிபத்தை வீணாக்கின காரணத்தினால சிறு வயதிலேயே நமக்கு பிறகு வாலிபத்தை உண்டாக்க வேண்டிய வீரியத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லையானால் ஒரு முத்தகை அல்லாஹுவை பயந்தவன் எத்தனை வயதானாலும் அவன் ஆனாலே இருப்பான் இதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் சொல்ல முடியும் ஆனா இந்த இடம் அவ்வளவு பொருத்தமா இல்லை அதனால நான் அதை சொன்னா நீங்க என்ன அஜர்த்தி இதெல்லாம் பேசுறாருன்னு சொல்லுவீங்க நீ அஜர்த்தி எதைத்தான் பேசுறது தெரியல இதெல்லாம் மனித வாழ்க்கையோடு சேர்ந்ததுங்க ரசூலுல்லா இஸ்லாம் சொன்ன விஷயங்களே நான் சொன்ன நீங்க இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க ரசூல் ஹபீஸ்லயே இருக்கு விஷாத்துல இருக்கு புகாரில் இருக்கு எல்லா கிட்டாப்லயும் இருக்கு சாரன்பூர் போயிருந்தோம் டெல்லி போயிருந்த சமயத்தில் தேவபந்துக்கு போயிருந்தோம் அங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுடைய சங்கம் அதனுடைய முடிவு அந்த வருஷம் வருஷம் முடியுது அதனால அவங்களுடைய கடைசி ஆண்டு விழா நடத்துறாங்க அங்கேயே கூப்பிட்டு நாங்க போனோம் அதுக்கு பிறகு மறுபிறகு அது முடிஞ்சது பிறகு ஷாவுக்கு சாரன்பூர் அங்கே தமிழ்நாட்டு மாணவருடைய விழா காரங்களும் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க அப்ப அதுக்கு அங்க இருக்கிற ஒரு உஸ்தா தலைமை தாங்க அப்ப கேட்டா அவர் எழுபத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னாங்க ரொம்ப பெரிய மனுஷன் நான் பேசிட்டு இருந்தேன் பல விஷயங்கள் பேசணும் கடைசியில் அவர் கொஞ்சம் நேரம் பேசினா அதுக்கு பிறகு நான் பேச ஆரம்பிச்சேன் நான் பேச ஆரம்பிச்சேன் என்னாச்சுன்னா நான் நினைச்சேன் தமிழ்நாட்டு பிள்ளை இருக்கிறாங்க தமிழ்ல பேசுவோம் தேவபந்தில கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் உருதுல பேசலாம் இங்கே அதே மாதிரி கொஞ்சம் உருதுல ஆரம்பிச்சுட்டு பிறகு தமிழ்ல பேசுவோம் நம்ம பிள்ளை தமிழ் தானே விரும்புவாங்க நான் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணார் தலைவராக உட்கார்ந்து அவர் இப்படி திரும்பி என்ன பார்த்து உட்கார ஆரம்பித்தார் இப்ப நான் தமிழ்ல ஆரம்பிச்சா அவரு பாவம் வந்து கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார் நான் சொன்ன மாணவர்கள்ட்ட தமிழ்லயே பாருங்க உங்க தலைவர் அவரை காமிக்காம அவரை பாக்காதீங்க எல்லாரும் அவரை பாத்தீங்கன்னா அவரு அப்புறம் என்ன சந்தேகப்பட்டுருவாரு பாக்காதீங்க உங்க தலைவர் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறார் இப்ப நான் திடீர்னு தமிழுக்கு போனேன்னா அவர் தவறி போயிடுவார் அவர் அப்செட் ஆயிடுவார் ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார் போல இருக்கு அதனால நான் உருவிலே பேசினேன் கேளுங்கன்னு பேசினேன் அப்போ பேசலாம் முடிச்சதுக்கு பிறகு நம்ம நேரம் பார்த்து அப்புறம் டிஃபன்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் ராத்திரி பன்னெண்டு மணி அதுக்கு பிறகு போய் உட்கார்ந்து ஏதோ சில விஷயங்கள் மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க காதியானிகள் சம்பந்தமா இப்ப கேட்டா அதுவும் சொல்லுவேன் ரொம்ப முக்கியமான விஷயம் காதியானிகள் விஷயம் ஒரு ரெண்டு மாணவர்கள் காதியானுக்கே போயிட்டு வந்திருந்தாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் எப்போ அப்படித்தான் சொல்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா அதனுடைய அடிப்படை என்னங்கிறத தெரிஞ்சு பேசணும் சும்மா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இங்க கேள்விப்பட்ட அங்க கேள்விப்பட்ட கேள்விப்பட்டது ஆயிரம் தப்பா இருக்கும் அதனால நேரா பார்க்கணும் அதாவது ஒரு புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தால் அந்த புத்தகத்திற்கு எங்கிருந்து எடுத்து எழுதுறாங்களோ அந்த அசல் புத்தகத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும் இவங்க தப்பா எழுதியிருப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கக்கூடாது அசல் புத்தகம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுபடி அந்த மாணவர்கள் ரெண்டு பேர் மாறுவேடத்தோட ஏன்னா இந்த ஓதர் உள்ள நேரத்தில் போல புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக அவங்க புரியாத விதத்தில் காதியானுக்கே காதியான் அமிர்த்சர்ல இருந்து ஒரு நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர்ல இருக்கு அங்க போயிட்டு வந்து அந்த விவரங்கள்லாம் சொன்னாங்க பேசிட்டு இருந்தோம் இப்ப அது தேவையில்லை நான் சொல்ல வந்தது அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்து மௌத்தா போயிருச்சவருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல குழந்தை பிறந்து மௌத்தாயிருச்சு இப்ப போன மாசம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு இங்க நல்ல நல்ல வாலிபர்களுக்கு பிறக்க முடியாம திண்டாடி இருக்கிறாங்க बड़ी लंबी चौड़ी कोशिश के बाद उनको पैदा हुई है ஆனா வந்து அவர் எழுபத்தி ரெண்டு வயசு போன மாசம் குழந்தை வந்திருக்குன்னு சொல்றாங்க இப்ப வயசு ஒரு தடை இல்ல சோழர்களே வாலிபத்தை வீணாக்காமல் இருக்கிறவர்கள் என்றுமே வாலிபர்கள் தான் ஏய், நான் சொல்ல வந்த நீதி என்பது வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பமாகுது மனைவியிலிருந்து ஆரம்பமாகுது மனைவியை நீதியாக நடத்துறது எப்படி மக்களை நீதியாக நடத்துறது எப்படி குடும்பத்தை நீதியாக நடத்துறது எப்படி சொந்தக்காரர்களை நீதியாக நடத்துறது எப்படி உறவினர்களை நீதியாக நடத்துறது எப்படி இதெல்லாம் தனி மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது இந்த தனி மனிதன் நீதியுள்ள மனிதனாக ஆகாதவரை உலகமே காதுதல் கேட்டுக்கொள் உலகமே கேட்டுக்கொள் இந்த உலகத்திலே நீதியுடைய வாசனையை கூட பார்க்க முடியாது நீதி எங்கே என்று கேட்கிறீர்களா நீதி இங்கே என்று சொல்லுகிறோம் எனவே இந்த பேச்சுக்கே நான் விரும்புகிறேன் நீதியை நோக்கி என்று தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இது நம்ம உசேனியா கேசரி சங்கர் இங்கே இருக்கிறார்கள் இந்த பேட் போட்டிருக்காரு அவர் தாங்க ஹுசைன் அபு ஹனீஃபா மாதிரி பேர்ல சேர்த்துக்கிட்டார் ஹுசைனியான் கேசட்டுக்காக சேர்த்துக்கிட்டார் அவர் இப்ப ரொம்ப ஆர்வத்தோட இன்னைக்கு வந்திருக்கிறார் என்ன காரணம் சொன்னா இதுவரைக்கும் கேசட்டை எடுத்து எடுத்து ஏதோ அல்லாவுடைய கிருபை அல்லாஹா யாருக்காவது இந்த பேச்சை கொண்டாது நன்மை தரட்டும் அதனால பல பேச்சுக்கள் எடுத்து இது வரைக்கும் என்னோட பேச்சு தொண்ணூத்தி ஒன்பது கேசட் போட்டாராம் இன்னைக்கு பேசுறது நூறாவது கேசட் தான் அது எடுத்து அதுக்கு ஒரு வெளியீட்டு விழா வைக்க போறேன்னு சொல்றாரு அடுத்த மாசம் இருபத்தி ஏழு சொல்லி இருக்கிறாரு அங்க திருச்சியில ஒரு வெளியீட்டு விழா வைக்கிறேன்னு சொல்லி அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய கிருபை இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹத்தை நாம மறுத்தானால் ஜனங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் நமக்கு உலக ஆதாயம் நோக்கம் இல்லை நமக்கு உலக ஆதாய நோக்கம் இல்லை அல்லாஹால ஏதாவது ஒரு பேச்சை கொண்டு இந்த பேச்சில யாராவது ஒரு மனிதர் திரும்பி ஒருத்தர் கருதி எழுதியிருந்தார் அவருடைய கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி எனக்கு அறிமுகம் இல்லை உங்களை ஆனாலே என் கல்யாணத்துக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதா உங்களுடைய கேசத்தை அதை அத்தனை தடவை கேட்டேன் இது இத்தனை தடவை கேட்டேன் எல்லாம் எழுதிட்டு இப்பொழுது கூட உங்களுடைய கேசத்தை நான் கேட்டுக்கொண்டுதான் இந்த கடிதம் எழுதுகிறேன் இப்பொழுது இரவு மூணு நாற்பத்தஞ்சு ராத்திரி மூணு நாற்பத்தஞ்சு அடுத்த வாரம் கல்யாணம் ஆகுது நான் சொன்னேன் இப்படி முடிச்சுட்டு இருந்தா அப்ப எப்படி முடிப்பேன் அப்புறம் பரபரன்னு முடிப்பேன் சோதனைகளே அல்லாஹால கொண்டாவது ஆகட்டும் அதனால் நாம் சொல்லுகிறோம் நீதியை நோக்கி செல்லுகிறவர்களுக்கெல்லாம் நாம் அழைக்கிறோம் நீதி இங்கே நீங்கள் எங்கே என்று கேட்கிறீர்களா நீதி இங்கே தனிமனித வாழ்க்கைக்கு நீதி கணவன் மனைவி வாழ்க்கைக்கு நீதி குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு நீதி குழந்தை எப்படி வளர்த்தணும் குழந்தை எப்படி வளர்த்தணும் ஹதீஸ் அவரது யாருக்கு எந்த பெண் குழந்தை இருந்ததோ வலம் ஏதிஹா அந்த குழந்தையை பெண் குழந்தை குழி தோண்டி புதைக்கவில்லை அத்தமஹா அதை நல்ல முறையில் அதற்கு ஒழுக்கம் படித்துக் கொடுத்தான் பிறகு அதை முறையாக வளர்த்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து கொடுப்பார் ஆனால் நானும் அவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு போவோம் என்று பெண் குழந்தை பெற்றவர்களை நன்றாக தேடுங்கள் ஆஹா இப்படி போச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆலோசனை நம்ம கையில் இல்லை சோழர்களே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் எது நம்ம கையில் இல்லையோ அதுக்காக கவலைப்படவே கூடாது எது நம்ம கையில இல்லையோ எதையாவது நம்ம கையை கொண்டு செய்ய முடியுமான முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் ஓரளவு நல்ல விஷயங்களா சொல்லணும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படி நான் முயற்சி பண்ணா இது என் கையில குறித்து அல்லாஹால கொடுத்திருக்கிறோம் இதன் தொடர்ச்சியை ஒரு பாகத்தில் எட்டு மகிழுங்கள் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Pasha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லந்ததோறும் இஸ்லாமிய நறுமணம் கவழ வேண்டுமா திருக்குறான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியவர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்வாஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமரசு ஆஜி நாகு ஈயம் கனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Pasha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five எதையாவது நம்ம கையை கொண்டு செய்ய முடியுமான முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் ஓரளவு நல்ல விஷயங்களா சொல்லணும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படி நான் முயற்சி பண்ணா இது என் கையில கொடுத்து அல்லாஹால கொடுத்திருக்கிறான் அல்ல நாடு என்ன செய்ய முடியும் என் கையில இல்லாத ஒரு விஷயம் உதாரணம் இப்ப கரண்ட் போயிருச்சு இப்ப ஜென்ரேட்டர் வருது அதுக்காக தான் வச்சிருக்கிறோம் நம்ம கையில் உள்ள விஷயம் ஜென்ரேட்டர் வைக்கிறது அது வச்சுட்டோம் நீ உதாரணம் ஜென்ரேட்டர் வைக்கிறேன்னு வச்சுங்க கரண்ட் போயிருச்சு ஓஹோ இப்படி போயிருச்சு அப்படி போயிருச்சு ஜனங்க பதஷ்டப்படுறத பார்த்தா என்ன செய்வ சொல்லிச்சுக்க அதே மாதிரி பஸ் போகும்போது இடையில ரயில்வே கிராசிங் வந்துருச்சு பஸ் போகும்போது இது இது state government central government central government state government கேட்டுதான் ஆகணும் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்ட முடியுது நம்ம நின்றுதான் ஆகணும் அங்க போய் கேட்டு பாக்குறாரு ரயில் வருதா ரயில் ரயில் தான் வரும் இன்னும் ஏரோப்ளான் வரும் அப்பாவி இப்பவே மூடிட்டானே என்ன உன்னை உள்ள விட்டு மூட சொல்றியா என்ன அவசரம் மூடியாச்சு நம்ம என்ன செய்ய முடியும் தாண்டியா போக முடியும் நம்ம பஸ்ல ரொம்ப தூரம் போகணும் பேசாம அமைதியா இருக்கான்னு ஜவான்லாம் வந்து ஓதிக்கிட்டு இருக்க வேண்டியதான் எப்ப திறக்கிறான் அப்ப போறோம் அப்படி போது எட்டி பாக்குறாங்க இன்னொருத்தர் அன்னைக்கு பாக்குறேன் அது அந்த பக்கத்து பஸ் முதல்ல வருதா இந்த பக்கத்து பஸ் ஏதாவது முதல்ல போனா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுக்க வேண்டியதான் பொறுமைங்கிறதே இல்லைங்க வாழ்க்கையில அவசரம் கரண்ட் போயிருச்சு போயிருச்சு போயிட்டு போயிருச்சு சுபானல்ல சொன்னா சவாபு கிடைக்கும் போயிருச்சு போயிருச்சு வருமோ தானே வரும் நம்ம கையில் இல்லாத ஒண்ணுக்காக கவலைப்படுறத போல அறியாமை எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உதாரணம் வியாதி வந்த வைத்தியம் பார்க்கணும் போகணும் இருந்தா போகும் இல்ல இதே போகணும் இருந்தா சந்துக்குள்ள போகும் போகத்துங்களே போறதானுங்களே ஒருத்தர் கேட்டாரா சத்த சொன்னாரா ஒரு பெரிய மகான்கிட்ட சொன்னாராம் பெரிய மனுஷன் அவர்கிட்ட சொன்னாராம் ரொம்ப சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருங்க பணத்துக்கு எதுங்க பணம் தாராளம் பின்ன பணத்துக்கு பணம் இருக்கு போறது தானே இருக்க வேண்டிய அளவு இருந்தா போதும் தானே சோழர்களை குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அதீசம் வருது குழந்தைகள் தாய் தந்தையை குழந்தைகள் தாய் தந்தையை ஒரு முறை சந்தோஷத்தோடு பார்ப்பது ஒரு ஹஜ்ஜு செய்த சவாபு கிடைக்கும் உடனே தாய் தந்தை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு வயசாயிட்டாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி சில தாய் தந்தை கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும் வாலிபர்களுக்கு தாய் தந்தை கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும் ஏன்னா அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க இவருக்கு அனுபவம் இல்லாதனால அவருக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இவருக்கு ஆர்வம் தாய் தகப்பனுக்கு அனுபவம் அனுபவம் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பொறுப்பா இருப்பா அல்ல அந்த பொண்ணுதான் நல்லா இருக்குது இவரு நான் பாத்துட்டேன் நல்லா இருக்கு ரோட்ல போச்சு அட ரோட்ல போற பொண்ணையெல்லாம் பார்த்து கட்டிக்க முடியுமாடா கொஞ்சம் பொருடா நான் நல்ல பொண்ணா உனக்கு என்னவா தெரியும் பொண்ணுட எனக்கு என்ன தெரியும் இவன் சொல்றான் நான் கல்யாணம் பண்றேன் அட பொருடா நான் பார்த்து நல்ல பொண்ண நீ சும்மா இருமா எனக்கு இருக்க அவ இவா ஆனா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அனுபவம்ங்கிறது பெரிய முத்திரைங்க ஆனா இன்னைக்கு நம்ம பெரியவங்க சொன்னதை கேட்கறது இல்லை பொதுவான பழக்கம் அது பேரே என்ன வச்சிருக்கோம் அறுக்குது என்ன வச்சிருக்கிறோம் அறுக்குது பெருசு அறுக்குது பெருசு சொல்லவே கூடாது சோதர்களே நான் விளையாட்டுக்கு சொல்றதே தப்பு இதை கூட நான் சொல்லக்கூடாது ஆனாலும் என்ன சேர்ந்த காலத்தினுடைய கோலம் கோலம் இல்ல அலங்கோலம் இது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து இல்லையானால் அவர்களுடைய அனுபவம் ரொம்ப பெருசு ஒரு ஆள் கிராமத்தில் மாடு வாங்கின இருந்தார் மாடு வாங்கிட்டு இருந்தார் அவன் மச்சன் தான் வாங்கிட்டு வந்தது ஆனா வாங்கிட்டு வந்த நாள்ல இருந்து சரியா பால் கறக்கல ஒரு ஆள் கேட்டார் என்னையா மாடு நல்லா பால் கறக்குதான் இல்ல பாலே கறக்கிறது இல்லை என்னப்பா ஆச்சு தீ திங்கிறதெல்லாம் ஒரு பக்கமா திங்குது இன்னொரு பக்கம் வெளியே வந்துகிட்டே இருக்குது அது புல்லு திங்க திங்க நானும் பச்சை புல்லு கூட போட்டு பார்த்தேன் பசுமாட்டுக்கு அது தீ திங்கன்னா வெளியே வருது வாய் வழியா வெளியே வருது கடவாய் வழியா வெளியே வருது என்ன இப்படி சொல்ற அப்படின்னு இல்ல அதுக்காகத்தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் எங்கடா போய்கிட்டு இருக்கிறேன் மச்சன்ன பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன் என்னடா இந்த மாட்டை முதல்ல அவங்க அக்காவை என் தலையில கட்டினா இப்ப மாட்டை என் தலையில கட்டியிருக்கான் அவனைத்தான் தெரிவித்து அவனைத்தான் சொல்ற அடே அவனை போய் சொல்லி என்ன பிரயோஜனம் போய் டாக்டர் பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு என்ன டாக்டருங்க என்ன டாக்டர் பேரு வெட்டரி டாக்டர் எந்த காலத்திலையும் மிருகத்துக்கு சீக்கு வந்ததே கிடையாது நம்ம கூட சேர்ந்த மிருகத்துக்கு தான் சீக்கு வரும் அது நம்ம கூட சேர்ந்த புண்ணியத்தில் அதுக்கு கிடைச்சது நம்ம கூட சேர்ந்த கோழிக்கு சீக்கு வரும் அதுக்கு தற்காப்பு இன்ஜெக்ஷன் போடுறது உண்டு இப்பெல்லாம் முட்டைக்கே போடுறாங்க கோழிக்கு போடுறது முட்டைக்கே போடுறாங்க அப்புறம் கோழிக்கு பாதுகாப்பு இன்ஜெக்ஷன் எப்படி குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊத்துறாங்கல்ல அது மாதிரி அதுக்கு பாதுகாப்பு இன்ஜெக்ஷன் ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் ஆக சர்க்கஸ்ல போய் பார்த்தீங்கன்னா யானை கூட இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருப்பாங்க காட்டில் இருக்கிற எந்த யானைக்கு இன்ஜெக்ஷன் போட்டது இல்லை காட்டில் இருக்கிற எந்த காட்டு மாட்டுக்கும் சரி எந்த காட்டில் இருக்கிற எந்த கரடிக்கும் சரி இதுவரைக்கும் பார்வை குறைஞ்சு போச்சு கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டதில்லை சரிதானுங்க நான் சொல்றது கண்ணு நல்லா தான் தெரியுது நம்ம கூட சேர்ந்து இருக்கிற மாடுகளுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கண்ணாடி போடலாமாண்டு போட்ட ஒன்னும் ஆச்சரியம் இல்லை ரொம்ப மத்த ஊசி எல்லாம் போடுறாங்களோ அது மாதிரி அதுவும் போடுவாங்க ஒன்னும் ஆச்சரியம் இல்லை கேட்டா அது கண்ணு கொஞ்சம் பாரு மஞ்சிருச்சு இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு அதுல போட்ட என்னங்க உரம் உரங்கள்லாம் சேர்ந்து என்ன ஆகி போச்சு கண்ணுடைய உரம் போயிருச்சு அட கூறு கட்டவனே உரம் போடுறதுக்காக உரம் போடுறது உரம் போறதுக்காக உரம் போடுறது உரம் வரும் அப்படி உரம் போடு இல்லாண்டா சும்மா வேணாம் அப்படின்னு சும்மா இருக்க வேண்டியதானே இப்ப பெரிய பிரச்சாரம் பண்றாங்க உரத்தை குறைங்க இயற்கை உரம் போடுங்க முதல்ல சொன்னா செயற்கை உரம் போடுங்க இப்ப இயற்கை உரம் போடுங்க முதல் சொன்னாங்க அலோபதி மருந்து செய்தாதான் ரொம்ப நல்லது நல்லது நல்லது இப்ப சொன்னாங்க ஹோமியோபதிக்கு போங்க சித்த மருத்துவத்துக்கு போங்க அப்புறம் என்ன மருந்துங்க தமிழ் மருத்துவத்துக்கு போங்க அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் அப்புறம் பிராணிக் ஹீலிங் ஒன்று இருக்கு அப்புறம் மலர் வைத்தியம் ஒன்று இருக்கு நூற்றுக்கணக்கான வைத்தியம் இன்னைக்கு உலகத்துல பிரபலியமாக்கிட்டு இருக்குது அலோபதிக்குன்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி அல்லோபதிக்குன்னு ஒண்ணு இருக்கு அலோபதிக்கு மாதிரி அல்லோபதிக்குன்னு ஒண்ணு இருக்கு அல்லோபதிக்குன்னா எதுக்கு சொல்றதுன்னா தாவரங்கள் வெட்டினா எப்படி அது வளருது அது மட்டும் வளருது நம்ம விரல வெட்டினா வளர மாட்டேங்குது நம்ம காலை வெட்டினா வளர மாட்டேங்குது இப்ப கைய வெட்டினா வளர மாட்டேங்குது அது மட்டும் வளருது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்கு பேர் அல்லோலோபதி படு அல்லோலகல்லோலப்படு அல்லோலோ அல்லோலோபதி இது அலோபதிக்கு அது அல்லோலோபதி தாவரங்களுடைய இயற்கை கண்டுபிடிக்கிறாங்களா அது அல்ல அது வச்சிருக்கிறான் மரத்தை ஒரு மரத்தை வெட்டின உடனே அது எங்க நம்ம செத்து போயிருமோன்னு ஒரு கிளை பத்து கிளையா வரும் ஒரு கிளை பத்து கிளையா வரும் அதாவது இயற்கை எல்லாம் கொடுத்துருக்கிறாருக்கு நம்ம ஒரு வரல வெட்டோம்னா ஒண்ணும் பத்தம் முளைக்குமா அதாவது மனுஷனுக்கு அவ்வளவுதான் அல்லாஹால அமைச்சது அதே போல மரம் வளருங்கள் மழை பெறுங்கள் மரம் வளருங்கள் மழை பெறுங்கள் அப்படின்னு ரொம்ப பெருசா கண்டுபிடிச்சுட்டாங்க நான் சொல்றேன் மரம் வச்சா மழை வரும் கட்டாயமா அது அந்த பச்சை நிறத்தின் காரணமாக அல்ல விஞ்ஞானிகள் சொன்னால் சொல்லட்டும் ஆனால் விஞ்ஞானிகள் சொன்னதை நான் சொல்லுகிறேன் விஞ்ஞானிகள் சொல்வது ஒரு புறம் ஆனால் விஞ்ஞானம் கடைசியாக மெஞ்ஞான திறத்திலே மண்டியிட்டு தேர வேண்டும் என்பதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது மெய்யானிகள் சொல்கிறார்கள் மரம் நிறைய வந்தவுடனே ஒரு இடத்துல மரம் வந்துருச்சு நிறைய மரம் வச்சுட்டாங்கன்னா அல்ல பாக்குறான் மனுஷனுக்கு தான் பாவம் செய்யற காரணத்தினால மழை தரக்கூடாது ஆனா இந்த மரம் எல்லாம் என்ன பாவம் செஞ்சிச்சு பாவம் அப்படி அல்ல மரத்துக்கு மழை தருகிறான் மரத்தின் மீது இறக்கப்பட்டு அது பாவம் செய்யாதனால அந்த தண்ணீரை முடிச்சுக்கிறான் மரத்தின் மீது இறக்கப்பட்டு அல்ல தருகிறான் சகோதரர்களே ஆகையினால் நான் சொல்லிக்கிட்டு வந்த தனி மனித கலாச்சாரத்திலும் நீதி வேண்டுமானால் அதற்கு ஈமான் இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் மறுமை மீது உறுதி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கேள்வி எனக்கு மீது அடி உள்ளத்தின் அடித்தளத்திலே நம்பிக்கையினுடைய உறுதியான உச்சநிலை இருக்க வேண்டும் இல்லாதவரை தனிமனித நீதி இந்த உலகத்திலே எதிர்பார்க்க முடியாது எங்கே நீதி இருக்கிறதோ யாரோ சொன்னது என் காதிலே விழுந்தது யாரோ சொன்னது என் காதிலே விழுந்தது யாரோ சொன்னது என் காதிலே விழுந்தது இந்த காவலரைகளுக்குள்ளே இந்த காவல்துறை காவல்துறை அவர்களுடைய இடங்கள் இருக்கிறது அதற்குள்ளே போய்விட்டு வெளியே வருகிற எவனும் கற்போடு வருவதில்லை என்று யாரோ சொன்னது காதலில் விழுந்தது அதுவே காவல்துறை கற்புக்கு காவல் செய்கிற இடம் நீதிக்கு காவல் செய்கிற இடம் இந்த உலகத்தினுடைய உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் காவல் செய்கிற இடம் ஆனால் யாராவது ஒருவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படி சொல்லுவதற்கு இடம் கொடுத்த நீங்கள் நீதியை நிலைநாட்டுகிறவர்களா நீதிபதிக்கே லஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே அப்படியானால் எங்கள் நீதியை நிலைநாட்டுகிறவர்களா ஏன் நான் சொல்லக்கூடாது என்னுடைய நீதிபதிகள் தான் குற்றவாளிகள் என்று நான் சொன்னால் என்ன குற்றம் இன்றைய காவல்துறையில் தான் முதல் கீழர்கள் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அதை குற்றமாக நீங்கள் கணக்கிட முடியாது இன்றைய வியாபாரிகள் தான் முதல் மோசடிக்காரர்கள் என்று யாராவது சொன்னால் அதை குற்றம் என்று சொல்ல முடியாது காரணம் வியாபாரம் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட திருடா என்று வளர்ந்து வருகிறது எங்க பாருங்க பொய் சொன்னதை நான் யாரை குறை சொல்றதுக்காக சொல்லல உலகத்தோட நடப்பை சொல்வதற்காக சொல்லுகிறேன் இங்க நீங்கள் அநேக வியாபாரிகளாக இருக்கலாம் எனக்கு உங்களை பற்றி நேரடியாக இந்த சந்தர்ப்பம் சார்ந்த சம்பந்தம் இல்லை ஆனால் உலகத்தில் நடக்கிற இங்கே மட்டுமில்லை அமெரிக்காவிலும் பார்த்திருக்கிறேன் ஆஃப் ஆஃப் அங்க போறது ஆஃப் இங்க தள்ளுபடி அங்க ஆஃப் எல்லா பத்திரிகையும் ஆஃப் ஆஃப்னு போயிடும் முதல்ல நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு கரண்ட் ஆஃப் போல இருக்குது நியூயார்க்ல போய் இறங்கின உடனே முதல்ல பார்த்தா ஆஃப் ஆஃப்னு போட்டுருந்துச்சு சரி இன்னைக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க பார்த்தா விலை குறைப்பு கிட்ட அது ஆஃப் ஆஃப்னு போட்டிருக்கு ரொம்ப டீசென்டா நாகரிகமா எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன அதுக்கு அந்த குறைப்பு இந்த குறைப்பு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சக்கர வாகனம் பழச கொடுத்தா பூசி கொடுக்குறேன் லாபத்துக்கு தானே வியாபாரம் செய்யறான் நம்ம பழசம் வாங்கி அவன் பூசி கொடுத்துட்டு அவன் எங்க போவான் சன்னியாசம் போறானா நம்ம பழசையெல்லாம் வாங்கிட்டு நமக்கு பூசி கொடுத்துட்டு குக்கரு பழச கொடுத்தா பூசி கொடுப்பான் ஒரு ஆள் கேட்டா நம்ம மனைவி பழசா போச்சு எல்லா பழசுகளும் புதுசுன்னு இவருக்கு இப்படி ஒரு நினைப்பு ரெண்டா ரெண்டாவது பண்ணிக்க வேண்டியதானே ஆனா சோழர்களே நான் ஒண்ணு ஒரு உண்மை தெளிவா சொல்றேன் அதாவது உறவு இருக்கிறதே ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே அது காலத்தோடு சேர்ந்தான் இருக்கும் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் காமத்தோடு அன்பு காமத்தோடு பரிவு உடல் உறவோடு உள்ளத்து உறவு உடல் உறவோடு உள்ளத்து உறவு இந்த உறவு வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கணவன் மனைவி கிடையாது இப்படி அகத் அகத்தோடு அகம் உறவு உடல் உறவல்ல அகத்தோடு அகம் உள்ளத்தோடு உள்ளம் இதயத்தோடு இதயம் மூளையோடு மூளை அன்போடு அன்பு அப்படி ஒன்று வந்துருச்சு இந்த கணவன் மனைவி கிடையாது உலகத்தோ அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து இப்ப என்ன மாதிரின்னு வச்சுக்கல ஐம்பது வயசுக்கு மேல என்னங்க வாலிமா இது கலடுதான் கிழக்குல ரெண்டு கிழடு இருக்கு ஒன்னு சாதா கிழடு இன்னொன்னு வங்கலடு அங்க போல இல்ல நான் தமிழ்ல வச்சிருக்கிறது சொல்றேன் நானும் அதை உற்பத்தி பண்ணி சொல்லல இது இப்பதான் சாதா கிழக்குல இருக்கு அப்ப என்னோட என்னோட இருக்கிறவங்களும் அதான் இருப்பாங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறதோ ரெண்டு பேரும் சேர்ந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதோ இதுல இருக்கிற சுகம் பூரா உலகத்து கையில கொடுத்தா இல்லை பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பக்தம் வந்தா தொழுகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து நேரம் வந்தா ஓதுறது அவங்க ஒரு பக்கம் ஓதுறாங்க நம்ம ஒரு பக்கம் ஓதுறோம் அவங்க ஒரு பக்கம் தொழுகிறாங்க நம்ம ஒரு பக்கம் தொழுகிறோம் தொழுகிட்டு ரெண்டு பேரும் பேசுறோம் எப்படி இருக்கு சொல்லுவோம் சொர்க்கத்துல ஊம் அஸ்வாஜி ஹும் நான் இங்க சொல்றேன் அங்க சொல்லல இங்க சொல்றேன் பேகம்பூர்ல சொல்றேன் ஏன்னா நான் இருக்கிறது பேகம்பூர் இது வந்து பாரதூரமான சோதர்களே வெறும் கால இச்சையோடு கழுதைகளைப் போல எருமைகளைப் போல நாய்களைப் போல அந்த இச்சையை மட்டும் பூர்த்தி செய்தால் இச்சையும் தீராது வாழ்க்கையினுடைய பிரச்சனையும் தீராது எனவே அவைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்ளுகிற ஒரு நீதி இருக்கிறது என்று சொன்னால் நீதியான வழி இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் எனவே குடும்பத்தை விட்டுவிட்டு நான் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வருகிறேன் இங்கே கடை நீதியிலே நீதி வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தராசு நீதியாக இருக்க வேண்டும் முஸ்தகையும் குரான் வருகிறது நீங்கள் நேரான சரியான தராசை கொண்டு நிறுங்கள் இல்லையானால் கையாமத்துடைய நாளையே கையாமத்துடைய நாளையே அல்லாவுக்கு முன்னாலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் வயலுள்ளில் முத்தசி அல்லது இதற்காலு அதன் நாசிய ஸ்டோகூன் வைதா காலூகும் அவ்வதுனோகும் அலாயவும் உலாய்க்கு அன்னகும் பமோசூன் இந்த அண்டவனைத்தும் அண்டத்தில் உள்ள மக்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு முந்தாலே நிற்கிறாயே தராசை கோலையாக பிடித்து நிறுத்தாயே அந்த மனிதனும் அல்லாஹுக்கு முன்னாலே நிற்க வேண்டியது வரும் கேள்விக்கு பதில் சொல்லி தீர வேண்டியது வரும் என்பதை மறந்தாவிட்டீர்கள் என்பதை மறந்தாவிட்டீர்கள் ஆகையினால் மோசடி செய்யாதீர்கள் சொல்கிறார் எனவே சோதர்களே கடை வீதியிலே தராசு முதல் கொண்டு பேச்சு முதல் கொண்டு எல்லாமே நீதியாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் அல்லாஹை பயப்படுகிறதா இருக்க வேண்டும் மனிதனுடைய கண்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் மகேசனுடைய கண்ணை ஏமாற்ற முடியாது மக்களுடைய கண்ணை ஏமாற்றி விடலாம் அடியார்களுடைய கண்ணை ஏமாற்றி விடலாம் அல்லாஹுடைய கண்ணை மாற்ற முடியாது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் பேசும் போதே அவன் சொல்லும் போதே அதே போல சோதர்களே எப்படியாவது மக்களுடைய தலையில கட்டுறது சிறக்க இல்ல ஜனங்களுக்கு தேவையானதை விற்கணும் தேவையான முறையில் விற்கணும் ஜனங்கள் எங்க தன்னுடைய லாபம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்குதோ அங்கே மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற நோக்கமும் இருக்கணும் இல்லையானால் அது வியாபாரம் அல்ல மோசடி அது நன்மை அல்ல துரோகம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எங்க மக்களுடைய எங்க நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு லாபம் சம்பாதிக்கிறோமோ அதே இருக்கிற மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நியாய உணர்வோடு வியாபாரம் செய்யணும் அப்படிப்பட்ட நியாய உணர்வு உள்ள வியாபாரிகள் வரணும் ஒரு தடவை மறை மறைந்து போற ஹஜர்ஜி அவர்கள் சொல்ல கேட்டேன் நான் கிட்டாவில் பார்க்கிற சொன்னதை கேட்ட ஒரு ஒரு சாதி தன்னுடைய அந்த காலத்திலே மரப்படி ஒரு கடை வச்சார் ஆறு மாசத்துக்கு பிறகு கடை முடித்தார் ஆறு மாசத்துக்கு பிறகு கடை முடித்தார் அப்ப கேட்டாங்க ஏன் கடை முடித்தீங்க அப்ப சொன்னார் மண் அப்பால செய்யன் அந்த அறிவு சொன்னார் யார் விற்ற சரக்கை திரும்ப வாங்கிக் கொண்டாரோ அவருக்கு அந்த பொருளை சதக்கா செய்த சவாபு கிடைக்கும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாருங்க சாதா வச்சுக்கிற ஒரு செருப்பு வாங்கிட்டு போயிட்டாரு போன பிறகு பார்த்தா அந்த செருப்பு பிடிக்கல ஆனா ஏதோ காரணம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனாரு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அல்லது காலேஜ் சரியில்லை வீட்டுக்கு வாங்கிட்டு போனாரு காலேஜ் சரியா வரல கீழே கொண்டு கொடுத்தார் இவர் என்ன கேட்கிறாருங்க பில்ல படிச்சீங்களா படிச்சேன் நூத்தி அறுபது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா போட்டு கீழே படிச்சீங்களா கீழேங்களா தான் எடுக்கிறார் பில்ல விட்ட சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது விட்ட சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன் காலுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன் பொஞ்சாதிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன் பிள்ளைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கிட்ட சரக்கு ஆபசனம் ரசூல்ல சொன்னாங்க பாவம் தெரியாம வாங்கிட்டு போயிட்டாரு திருப்பி கொடுத்தா வாங்கிக்க என்ன நஷ்டம் உனக்கு கிடைச்சலாம தானே நஷ்டம் அதுல கிடைச்சலாம திரும்ப வாங்கிக்க வாங்கி கொண்டால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக அந்த காசை எடுத்து போய் வேற அவருக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்குவார் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்துற சவாபுக்காக இந்த பொருளை தர்மம் செய்த சவாபு கிடைக்கும் என்ன செய்த சவாபு தர்மம் செய்த சவாபு கிடைக்கும் இப்படி யாராவது ஒருத்தர் விக்க சரக்கு வாபஸ் வாங்க கொண்டு வருவாரான்னு பார்க்க பார்த்துக்கிட்டே இந்த கடை வச்சிருந்தேன் இன்னைக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போன சரக்கை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இந்த படி அமல் செய்துட்டு நீ எனக்கு கடை தேவையில்லைன்னு சொல்லு நான் வியாபாரத்துக்காக கடை வைக்கிறேன் இந்த படி அமல் செய்ய கடை வச்சேன் சொல்லுங்க சகோதரர்களே இன்றைக்கு இதுவா நிலை படி அமல் செய்யவா கடை வைத்திருக்கிறார்கள் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹு பாயான் சஹலி பாய சஹலின் இதா பா அல்லாஹு தாலா அந்த வியாபாரிக்கு ரஹமத் செய்வானாக எந்த வியாபாரி விற்கும் போதும் வாங்கும் போதும் நளினமான மிருதுவான அன்பான சௌகரியமான சகாயமான முறையை கையாளுகிறாரோ அந்த வியாபாரிக்கு அல்ல ரஹமத் செய்வானாக அத்தாஜிர் சது நேர்மையுள்ள வியாபாரி உண்மையுள்ள வியாபாரி கையாமத்துடைய நாளையிலே நபிவார்களோடு இருப்பார் என்று சொல்ல சொன்னாங்க அந்த வியாபாரிகளா இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கு எப்படியாவது அவர்களுடைய தலையில கட்டி அதை சரக்காக்கணும் நான் சொல்லிக்கிட்டு வந்த அனுபவம் பெருசு அதை விட்டுட்டேன் இருக்குங்களா இவற்றை கொஞ்சம் கேளுங்களேன் யாவும் இருக்குங்களா இல்ல மாடு வாங்கினது பால் கறந்தது அது யாவும் இருக்கு அனுபவம் பெருசு அதனால பெரியவங்களை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் யாவும் வந்துருச்சு போய் பக்கத்து ஊர்ல போய் டாக்டர் கூட்டிட்டு வான்னு சொன்னேன் சொன்னார் அவர் சரின்னு போனார் டாக்டர் வந்தார் வந்து மேல தடவை பார்த்தார் வாய் வழியா திண்டதெல்லாம் வாய் வழியா வெளியே வருது வெளியே திறந்து பார்த்தாரு வாய் மேல தடவை பார்த்தாரு கீழே தடவை பார்த்தாரு வாழை தூக்கி பார்த்தாரு வாயில் தொட்டு பார்த்தாரு எல்லாம் பார்த்தாரு தீனி போட்டா திங்குது நல்ல பிரியமா திங்குது ஆனா கடவா வழியே வெளியே வரும் சரி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு நாளைக்கு மாட்டை ஓட்டிட்டு வாங்க யாருங்க டாக்டர் வெட்டி நெறி வெட்டினரி நாளைக்கு ஓட்டிட்டு வாங்க சார் அங்க வர்றதா ஆமா வரணும் என்ன அது பிளட் டெஸ்ட் பண்ணும் நீ மாட்டுக்கும் குரூப் இருக்கும் ஜெர்சிக்கு ஒரு குரூப் அதுக்கு ஒரு group A group B group நம்மளே பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல அதனால நம்ம பிரிஞ்சதே காரணம் பிளட்ட பிரிச்சதான் நம்ம பிரிஞ்சது காரணம் பிளட் டெஸ்ட் பண்ணணும் சரி போனா பிளட் கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு அதுல ஒண்ணு கோளாறு இல்லை இப்ப என்ன பண்றது அதனுடைய இறப்பையிலிருந்து கொஞ்சம் ஜீரணமான ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணணும் சரின்னு உள்ள அப்படின்ற பைப் ஒண்ணு இருக்குது இந்த இதுல வருது எண்டோஸ்கோப்பிங்கிற அதுக்கு பேரு அது மாதிரி அதுக்கு எண்டோஸ்கோப்பி விட்டு உள்ள இருந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணா அதையும் கோளாறு இல்லை என்னடா பண்ற ஒண்ணு டாக்டருக்கு ஒண்ணுமே முடியல கடைசி ஒருத்தர் சொன்னாரு ஐயா இதெல்லாம் சரி பக்கத்து ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு மாட்டை பத்தி நல்லா தெரியும் நிறைய அனுபவம் இருக்கு அவரை கூப்பிட்டு வந்து பாருங்க சரின்னு போய் அவரை கூப்பிட்டோம்னா அவர் வந்துட்டாரு வந்து இப்படியே நின்று பார்த்தாரு மாட்டை மாட்டை பார்த்துட்டு வாய திறந்து பார்த்தாரு திறந்து பார்த்துட்டு மாட்டுக்காரன் சொன்னாரு அறம் இருக்கான்னு கேட்டார் கேட்கிற அறம் இருக்குன்னா கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் இவர் வாயை திறந்துட்டு அறத்தை உள்ள விட்டு நம்ம செஞ்சாரு மற்றவங்க கூட்டமா இருந்தாங்க என்ன செஞ்சாருன்னு தெரியல எல்லாம் செஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்ப சொன்னால் இப்ப புல்லு போடு போட்டா திஞ்சுது கரவா வழியா வெளியே வரல இப்ப டாக்டர் கேட்டாரு ஐயா என்ன செஞ்சீங்கன்னாரு ஒண்ணு இல்லைங்க ஒரு பல்லு முளைக்கும் போது கொஞ்சம் கோணலா முளைச்சிருக்குது அது இப்ப போய் எதிரில் குத்துது அதனால அதுக்கு அத நல்லா மெல்ல முடியல வெளியே வருது நல்லா மெல்ல முடியல வெளியே வருது இப்ப வெட்டினரி டாக்டர் நம்ம மரியாதை சரிங்கய்யா சரிங்கய்யா இது ஞானம் விஞ்ஞானம் ஞானத்துக்கு முன்னாலே தனை குடியும் அது அனுபவம் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அனுபவம் இருக்கு இதான் சொல்லிட்டு வந்த வியாபாரியத்தில் நேர்மை வீதியிலே நேர்மை இனி அரசியலேயே நேர்மை நீதி அரசியல் நீதி என்னங்க இன்னைக்கு உலகத்தோட எந்த அரசியல் நீதி இருக்கிறதே ஒரு ஒரே ஒரு விஷயம் முக்கியமானது தனி மனிதர்கள் நீதி உள்ளவர்களாக ஆகாமல் பொது ஜனம் நீதி உள்ளவர்களாக ஆகுவார்கள் என்று எதிர்பார்ப்பது பொது ஜனம் எங்கே இருக்குது எல்லாரும் பேசுறாங்க மக்கள் ஒழுக்கமா எங்கெங்க இருக்கிறாங்க மக்கள் எல்லாரும் பேசுறாங்க ஜனங்கள் நீதியா இருக்காண்டு எங்க இருக்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும் பேசுறாங்க சமுதாயம் நேர்மையா இருக்கணும் எங்க இருக்கு சமுதாயம் கொண்டு சமுதாயம் சமுதாயம் நானும் நீங்களும் தானே சமுதாயம் நானும் நீங்களும் சரியான சமுதாயம் சரியாயிரும் நானும் நீங்களும் சரியான சமுதாயம் சரியாயிரும் வீட்டு வாழ்க்கை சரியாகணுமானா ரசூல்லாவுடைய மனைவிமார்களை பார்க்கணும் ரசூல்லா ஒரு தடவை அதுல தாயிஷா சம்பந்தமா சொன்னாங்க குரு துருசை உங்களை தீன்ல மூணு ரெண்டு பாகம் இந்த செக்கச்சி சிவந்த பெண்ணான ஆயிஷாவிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் பெண்களும் எப்படி இருந்தாங்க பெண்களும் தீனுடைய விஷயத்தை புரிஞ்சிருந்தாங்க எந்த வகையிலும் நீதி நேர்மை இருந்தது முதல்ல தனிமனித நீதி நேர்மை வரணும் குடும்பத்திலே நீதி நேர்மை வரணும் பிறகு ஆடையிலே நீதி நேர்மை வரணும் நீதியில போனா பார்வையில நீதி நேர்மையும் பார்வையில நீதி நேர்மைன்னு அடுத்தவங்களுடைய அப்படி அதிசயம் வந்திருக்கு பாருங்க அடுத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறது முதல்ல கல்புடைய நீதிக்கு மாற்றம் அடுத்தவர்கள் தவறான பார்வையில பாக்குறது லா பிஸ்மித்து அதிசயம் வந்திருக்கிறது உன்னுடைய சகோதரன் கெட்டு போகணும் நினைக்காத அப்படி நினைத்தால் அல்லாஹு தாலா உன்னை கெட வைத்து அவனை நன்றாக்கி விடுவார் இன்னைக்கு அதான் நடக்குது யார பார்த்தாலும் யாராவது நல்லா இருக்கிறாங்க வச்சுங்க முதல்ல கொஞ்சம் மோசமா இருந்தாரு இப்ப கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு நல்லா இருக்கிறாரு என்ன பேசிட்டு போவாங்க எப்படிடா காசு வந்துச்சு என்னமோ இருக்கு சரி இருக்குன்னே வச்சுக்கோ உனக்கு என்ன என்னமோ இருக்கான் உனக்கே தெரியல பாட்டு போயிட்டே இரு அவருக்கு அவராச்சு அவர் அல்லாச்சு நீ யார் அடையிற நான் சாதா கேட்கல பூரா உலகத்துக்கு கேட்கிற எனக்கு கேட்கிற அடுத்தவங்களை பத்தி நான் பேசும்போது என்ன கேட்டுக்கிற பேசாம இருக்க முடியறது இல்ல நிலைமை சூழ்நிலை அப்படி உண்டாக்கிறது அடுத்தவங்களை பத்தி அது அப்படி இது இப்படி அவர் அப்படி இவர் இப்படி என்ன கேட்பானா அவருக்கு ஏதாவது நன்மையை சொல்ல முடியுமானால் சொல்லு இல்லாட்ட சும்மா இரு அல்ல கேட்க நமக்கு அதிகாரம் இருக்கலை அதனால சரி கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம் ஒருத்தர் நல்லா இருந்தாருங்க கெட்டு போயிட்டாரு போய் உதவி செய்வாருங்களா ஏனியில இருந்து விழுகிறான்னு சொன்னா இவன் போய் ஏனிலே எடுத்துட்டு போயிடுவான் மறுபடியும் ஏறவே முடியாதமா இவன் ஏன் கட்டான் இவன் அப்படி செஞ்சா பாருங்க அதனாலதான் இப்படி செஞ்சா பாருங்க அதனாலதான் இவருக்கு என்னங்க வந்துச்சு எவரோ எப்படியோ செய்ய மாட்டார் நல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்பணும் இது ஒரு விசாலமான மனப்பான்மை எல்லார பத்தி நல்லதான் பேசணும் இது விசாலமான மனப்பான்மை எல்லோருக்கும் நல்லது வரணும்னு நினைக்கிறோம் இது விசாலமான மனப்பான்மை யாருக்கு சொர்க்கத்தின் மீது அல்லாவுடைய விசாலத்தின் மீது அல்லாவுடைய அஸ்மத்தின் மீது அல்லாவுடைய கிபிரியாவின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த விசாலமான மனப்பான்மை வரும் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் எல்லாம் இருக்கணும் எல்லாம் சௌரியமா இருக்கணும் நான் கெட்டா கெட்டு போலாமே தவிர நான் கஷ்டப்பட்டா பட்டு போலாமே தவிர வேற யாரும் கஷ்டப்பட வேண்டாம் வேற யாரும் கெட்டு போக வேண்டாம் இந்த எண்ணம் இருப்பது இருக்கிறதே சோதர்களே இது சொர்க்கத்தினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவர்கள் எண்ணம் இல்லையானா ஒரு நல்ல நல்ல கைலி கட்டி இருந்தா கூட அதை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு இந்த கைலி ஓஹோ ரம்ஜான்ல யாராவது கொடுத்துருப்பாங்களோ வருவீங்களா ரம்ஜானு கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க வாங்கிட்டு போறாரு நமக்கு என்னங்க உண்மையில ரொம்ப நம்முடைய மனம் இருக்கிற சிட்டுக்குருவி இல்ல இந்த செல்லு பூச்சியில் ஒண்ணு இருக்கு எதுக்கு இருக்குங்க அது போய் அந்த செல்லு பூச்சியினுடைய மனசை விட சின்ன மனசு நம்ம மனசு நான் உண்மையில வருத்தப்பட்டு சொல்றேன் வேதனைப்பட்டு சொல்றேன் செல்லு பூச்சியினுடைய மனசை விட சின்ன மனசு நம்ம மனசு பிராணிகள் ஒன்றாவது விட்டுக் கொடுக்காது பிராணிகள் எந்த பிராணிகளுக்கு விட்டுக் கொடுக்காது காட்டுல எல்லா பிராணி சேர்ந்து வாழும் ஆனால் தனக்குன்னு தேவை வரும்போது மற்ற பிராணிக்கு விட்டு கொடுக்காது மற்ற பிராணியோடு விளையாடும் கடிச்சு கடிச்சு விளையாடுறத பார்த்திருப்பீங்க ரோட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க பூனையும் கடிச்சு விளையாடும் நாயும் கடிச்சு விளையாடும் கருவியும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டு விளையாடும் எருமையும் விளையாடும் எல்லாம் இருக்கு விளையாடு எதுக்கு இது ஆணா இருக்கும் அது பொண்ணா இருக்கும் அப்பதான் சுத்தி சுத்தி வரும் தேவை முடிகிற வரைக்கும் அது மாதிரி இருந்தா எனக்கு எங்க ஊர்ல இருக்கிற மற்ற ஜீவராசிகளுக்கு என்ன வித்தியாசம் சகோதரர்களே என் மனசு அது மாதிரி இருந்தா என்னுடைய சேவைக்காகத்தான் சுத்தி சுற்றி சுற்றி வர்றேன் தேவை முடிக்க உதாசீனப்படுத்திடுறேன் என்றால் எங்க ஊர்ல எனக்கும் எங்க ஊர்ல இருக்கிற ஆட்டுக்கும் பூனைக்கு நாய்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறேன் சகோதரர்களே அல்லாஹால நம்முடைய மனசை விசாலமாக்கணும் அதுக்கு நீதி வரணும் இது எல்லாத்த விட தேவை இன்னைக்கு உலகத்துல நீதியா நடக்கணுமானால் மனிதர் தம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தணும் ஆசை அல்லாவோடு சம்பந்தப்படுத்தணும் ஆசை ஆக்கிரத்தோடு சம்பந்தப்படுத்தணும் இருக்க போறதில்லை நான் முதல்ல சொன்ன பாருங்க சொத்து சேர்த்திருக்கார் ஆயுள் சேர்த்திருக்காரா சொத்து சேர்த்திருக்கார் ஆயுள் சேர்த்திருக்காரா இல்லையே ஆகினால அளவோடு இருந்தா போதும் சந்தோஷமா இருந்தா போதும் எந்த நிலையிலே உலகத்திலே நீதி வாழ்க்கையிலே எல்லாவற்றை விட பெரிய அங்கம் வகிப்பது ரசூலுல்லாய் சொன்னார்களே என்னுடைய உண்மத்தின் மீது எல்லாவற்றை விட நான் பெரிதும் பயப்படுவது அல் மாலுவன் நிசா செல்வமும் பெண்களும் ஒண்ணு செல்வத்துடைய ஆசை பணத்தோட ஆசை இதுக்காக மனுஷன் என்ன செய்ய தயார் பணம் சேர்க்கறதுக்காக எதுவுமே இல்லைங்க பணத்தோட தேவையே இல்லை எனக்கு என்ன பணம் தேவை என்ன நான் கேட்கிறேன் எனக்கு என்ன பணம் தேவை நான் சாப்பிடணும் கொஞ்சம் உதவும் வீட்டுக்கு சௌகரியமா இருக்கணும் கொஞ்சம் படுக்கிறதுக்கு ஒரு தலையில வேணும் இல்லைன்னா இப்ப டாக்டர் சொல்லிடுறாங்க நல்ல பெரியவங்களுக்கெல்லாம் எங்க மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் டாக்டர் நிறைய பேர் சொல்லிட்டாள் சார் தலை தலையினை இல்லாம படுங்க அதான் நல்லது உப்பு குறைச்சிங்க அது நல்லது சர்க்கரை விட்டுருங்க அது நல்லது கொழுப்பு வச்சு சாப்பிடாதீங்க அது நல்லது சார் சாப்பிடவே வேணா மவுத்தா அது நல்லதுன்னு சொல்லு சார் உப்பு இல்லை சர்க்கரை இல்ல கொழுப்பு இல்லை படுக்கிறதுக்கு தலையணை இல்லை மெத்தையில படுத்தா மெத்தையில போய் வளைவு இருக்கா அதனால பாயில படுங்க போச்சுங்களா மெத்தையும் போச்சா தலையணையும் போச்சா இனி குடிஞ்சு பார்க்கலாம் நிமிந்து பார்க்கலாம் கருத்துல ஒண்ணு மாட்டி விட்டு அதுவும் போச்சா சரி நல்ல ருக்கு செய்யலாம் இடுப்புல ஒண்ணு மாட்டி விட்டு அதுவும் போச்சா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு போனா மாட்டிக்கிட்டானா போலீஸ் சைக்கிள் ஓட்டிட்டு போனா போலீஸ் எங்கடா இருக்கிற அட்ரஸ் சொல்லுண்ணா கொஞ்ச நாளா சார் இப்படியே நேரா போங்க இந்த ரைட்ட விட்டுருங்க சரி அங்கிருந்து லெப்ட்ல போங்க போயிட்டே வரும்போது ஒரு ரவுண்டானா வரும் அந்த ரவுண்டானா விட்டுருங்க சரி அப்புறம் அங்கிருந்து ரைட்ல போங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் வரும் அதை விட்டுருங்க சரி சார் என்ன விட்டுருங்க அது மாதிரி சார் உப்பு விட்டுருங்க தண்ணியை விட்டுருங்க அது மாதிரி ஐஸ்கிரீம் குடிக்காதீங்க சார் சொல்றா இருக்கும் உலகத்துல அல் மாவுல் பாரி ரசூலாசா துவா செய்தாங்க எனக்கு வந்து இப்ப சொர்க்கத்தையும் மற்றதையும் பிரியமாக்கவே எது போல என்ன இருக்குது அல் மாயில் பாரி ஒரு துவா இருக்கு குளிர்ந்த தண்ணீர் எனக்கு விருப்பமாக இருப்பதை போல ஆமால சாலிஹாவை எனக்கு விருப்பமாக்குவை குளிர்ந்த தண்ணீர் நம்ம நல்லது குளிச்ச தண்ணீர் கொடுத்தா அது ஒரு சுகம் உண்மையிலேயே பெரிய சுகம் இப்ப டாக்டர் சொன்னார் நீங்க பச்சை தண்ணி மட்டும் தொடவே தொடாதீங்க சரிங்க அப்போ என்னதான் செய்யலாம் சுகமா இருக்கலாங்களா ஏசியில படுக்காதீங்க டாக்டர் நமக்கு சொல்றாருங்க ஏசியில படுக்காதீங்க ஏசியில படுக்காதீங்க குளிர்ந்த தண்ணி குடிக்காதீங்க சர்க்கரை விட்டுருங்க உப்பு குறைச்சிக்கங்க கொழுப்பு ஆகவே ஆகாதுங்க வெறும் பாயில படுங்க தலையில வேண்டாமுங்க நான் எடுத்துங்க டாக்டர் சொல்ற அட்வைஸா இல்லையா நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் நாம் செய்த பாவங்களின் பாவங்களின் விளைவுகள் நீங்கள் மறக்க முடியாது நீங்கள் மறக்க முடியாது பாவங்களின் விளைவுகள் நான் சொல்லலே ஹதீசருடைய ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் ஜினாவின் காரணமாக உலகத்தில் வியாதிகள் பெருகிறது ஜினாவின் காரணமாக உலகத்தில் வியாதிகள் பெறுகிறது இன்றைய புதிய ஆண்டுகளிலே ஹெச்ஐவி கிருமி போய் இப்ப ஹெச்பிவி கிருமி வந்திருக்கு ஹெச்ஐவி கிருமி எய்ட்ஸ் காரணம் முடியவே முடியாதுன்னா இப்ப ஹெச்பிவி கிருமி வந்திருக்கு சோதர்கள் வியாதிகளை வியாதிகள் பெறுவது பாவத்தின் காரணம் பாவங்களை விடணும் ஒருத்தர் ஒரு பெரியவத்தை வந்து ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்களா இது மாதிரி ஒரு மேடையில அவர் அப்படி ஆக்கும் இவர் இப்படி ஆக்கும் அதாக்கும் இதாக்கும் சொல்லி அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா வீணா ஏன் என்ன புகழ்றீங்க புகழாதீங்க அவங்க திரும்ப புகழ்ந்துட்டே இருந்தாங்க அப்ப அவரு அந்த புகழ்ந்தவரை கூப்பிட்டு சரியா சொன்னாராம் நீங்க என்ன புகழ்றீங்க ஜனங்களும் என்ன பத்தி பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு சொன்னா கேட்டாராம் என்ன நிலை சொல்லுங்க ஒரு கன்னிப்பெண் அவள் வேறொரு ஆணோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டால் அவர் சொன்ன உதாரணம் என் மனசு ரொம்ப குத்துச்சு எனக்கு குத்துச்சு அதனால் அவங்ககிட்ட சொல்றேன் ஒரு கன்னி பெண் கெட்டு போயிட்டாள் அடுத்த ஆணோடு சேர்ந்து ஆனா யாருக்கும் தெரியாது வீட்டுக்காரங்களுக்கும் தெரியாது அவ கெட்டது வீட்டில் யாருக்கும் தெரியாது இப்போ ஒரு நேரம் வந்துச்சு அவருக்கு மாப்பிள்ள பேசுறாங்க புது பெண் புது பெண் அப்படின்னு அந்த பெண்ணுடைய முதல்வரை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவளுக்கு முதல்வர் வருது இவருடைய மனசு எப்படி இருக்கும் அவர்கள் எல்லாம் அவருடைய கல்யாணத்தை பற்றி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய முதலுறவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவளுக்கோ மனம் எரிந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு கெட்டு போனவளாச்சே என்னோட முதலுறவு எங்கேயோ முடிஞ்சு போச்சே நான் கெட்டு போனவளாச்சே என்று அவள் எப்படி மனம் பதை பதைப்பாளோ அதுபோல எல்லாம் என்னை புகழ்றீங்க ஆனால் என்னுடைய நிலை என்னுடைய பாவங்களின் காரணமாக நான் மனம் பதை பதைத்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல சகோதரர்களே நாம் உலகத்தில் இன்னும் பெரிய சாதனை பண்ணதான் நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் நான் செய்திருக்கிற இஸ்லாத்துக்கு மாறாக நடந்திருக்கிற நடப்புகள் இருக்கிறதே அது சாதாரணமானவை இல்லை வெளியே ஒரு தோற்றம் உள்ளே ஒரு தோற்றம் நடப்பு வேறு நடிப்பு வேறு சகோதரர்கள் நடப்பு வேறு நடிப்பு வேறு இந்த தோற்றங்களை எல்லாம் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே மாலும் நிசாவும் செல்வமும் பெண்களும் இந்த உம்மத்துக்கு ஆகப்பெரிய சோதனை என்று சூழ்நாய் சொன்னார்கள் அதனால ஒன்னும் மால்ல ஆசைய அளவோட வச்சுக்கிறோம் எந்த நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அதோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய மக்களை அப்படி பழக்கணும் மக்களே பழக்கணும் சில பேர் சொல்றது உண்டு மக்கள் விடமாட்டேங்கிறாங்களே செய்யறாங்களே என்று இன்னும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி பாருங்க வியாபாரம் சுகத்துக்காக விட்டது வியாபாரமே வாழ்க்கையின் சோதனையாக ஆகலாமா வியாபாரம் வாழ்க்கையினுடைய சுகத்துக்காக வியாபாரமே சோதனை அவருடைய சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பாடு இல்லை சுக்க நேரத்துக்கு சுக்கம் இல்லை அவருடைய சுக நேரத்துக்கு சுகம் இல்லை இதே போல நான் ஒரு டாக்டர் கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட ரொம்ப வியாபாரிகள் நம்மகிட்ட வர்றாங்க அந்த டாக்டர் சொல்றார் வியாபாரிகள் தான் அதிகமா நம்மகிட்ட வர்றாங்க என்னன்னு சொல்லி வர்றாங்களா இப்படி வந்து என்ன எங்களுடைய கணவன் மனைவி உறவு சரியில்லை அதற்குள்ள சக்தி எனக்கு இல்லை எந்த வியாபாரிகள் வர்றாங்க இப்ப நான் அந்த வியாபாரிக்கு சொன்ன உங்களுடைய வியாபார டென்ஷன் காரணமாக உங்களுடைய சக்தி நீங்க இழந்தீங்க டென்ஷன் காரணமாக இதற்கு வீட்டுக்குள்ள நடந்த உடனே அவருடைய பூரா டென்ஷன் காரணமா அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது வாழ்க்கையில சுகமா இருக்கிறதுக்கு தானே வியாபாரம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே பணம் அந்த பணமே வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை கடைசி மனைவியோடு உல்லாசமாக இருப்பதை கூட அது கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வியாபாரிகளே சிந்தியுங்கள் நியாயவான்களே சிந்தியுங்கள் நீர் உள்ளவர்களே சிந்தியுங்கள் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் அடுத்து பெண்கள் விஷயத்தில் இன்றைக்கு உலகம் அதை போதைப் பொருளாக ஆக்கி அந்த பெண்களை ஏமாற்றி ஆடவிட்டு பாடவிட்டு ஓடவிட்டு ஆடவிட்டு எல்லா வேலையும் செஞ்சு இன்றைக்கு சினிமா என்ற பெயராலே கெட்டுப்போன கருதி இருக்கவே இதற்கு முன்னால உலகத்திலே இவ்வளவு கருதி இருக்கவே இல்லை இதுக்கு முன்னால உலகத்தில் எந்த காலத்திலும் இருந்திருக்கு ஐயான ஜாகிரியத்தில் பெண்கள் விஷயங்கள் எத்தனையோ கோளாறுகள் இருக்கு ஆனா இந்த மாதிரியான ஒரு நடப்பு நான் சொல்லக்கூடாது ரெண்டு காரணத்தினால ஒன்னு மஜிலிஸ் தீனுடைய மஜிலிஸ் இந்த மாதிரி விஷயம் பேசக்கூடாது ரெண்டாவது நான் இதை சொன்னா அது உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டீங்க பாக்குறோம் புத்தகத்துல பாக்குறோம் நோட்ல பாக்குறோம் பேப்பர் வாங்கினாலே முன்னாலதான் இருக்கு பேப்பர் வாங்கினாலே நல்ல நல்ல பேப்பர்ல கூட அதான் இருக்கு ஒரு அதை போட்டாதான் பேப்பர் விற்கிறதுன்னு சொல்றாங்க நமக்கு விக்குது அதை பார்த்தா நமக்கு விக்குது அவங்களுக்கு பேப்பர் விக்குது இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு மோசமா ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கணும் அது கூட புரியாத உலகமே எங்கிருந்து நீ முன்னேற போகிறாய் இனி பெண்களுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய பெரியவர்கள் எல்லாம் கெட்டு போகிறார்கள் தங்களுடைய நிலை தருவாய் போகிறார்கள் கெடுத்து விட்டோம் காமம் என்று சொன்னால் அன்புன்னு இருக்கும் காதல் என்று சொன்னாலும் அன்புன்னு தான் இருக்கும் அன்புனாலும் அன்புதான் இருக்கும் நூறுக்கு அன்புதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு எப்படி போல நகைச்சுவை அப்படின்னா என்னன்னு தெரியும் கேலி தமாசு நையாண்டி கிண்டல் எல்லாம் ஒரே அர்த்தமும் வேற வேறையா இப்ப ஒரே அர்த்தம் தான் வார்த்தையை வேற வேற வைக்கணும் இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரே அர்த்தத்தினுடைய சில சில பாகங்கள்ல வித்தியாசம் இருக்கு அது என்னங்கிறது நம்ம உபயோகிக்கும் போது தெரியும் சொல்ல தெரியாது ரொம்ப விஷயம் இருக்கு சொல்ல தெரியாது உதாரணமா ஆடுண்டா எப்படி ஆடுண்டா என்ன அதாங்க ஆடு நீ சும்மா ஆடாத உள்ளது சொல்லு ஆடுண்டா என்ன அது தலை இருக்கும் தலை நாய்க்கு தான் இருக்குது பூனைக்கு தான் இருக்கு வால் இருக்கும் வால் எல்லாத்துக்கும் தான் இருக்கு வால் சின்னதா இருக்கும் நிறைய ஆட்டுக்கு வால் பெருசா இருக்கு நீங்க வந்து பாருங்க யூபியில வந்து பாருங்க ஆட்டுக்கு விழுவு வால் இருக்கு முடி கொஞ்சமா இருக்கும் காஷ்மீர்ல வந்து பாருங்க அதுல வச்சுதான் கம்பெனியே தயார் பண்றாங்க பாட்டுக்கு இதான் அர்த்தம் இல்ல சொல்ல தெரியாது ஆடு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சொல்ல சொல்ல சொல்ல தெரியாது அதே போலதான் நையாண்டிண்டா என்ன கேலிண்டா என்ன தமாசிண்டா என்ன கிண்டல்டா என்ன நகைச்சுவைண்டா என்ன நகைச்சுவைங்கிறது ஒரு நல்ல வார்த்தை அதாவது ஒரு மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லோருடைய மனதையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய யாருடைய மனதையும் புண்படுத்தாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இது நகைச்சுவை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு நகைச்சுவை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு பல இடத்துல சிரிச்சிருக்கிறார் பல இடத்துல நகைச்சுவா பேசியிருக்கிறாங்க நகைச்சுவா பேசுறவங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க நான் முடிக்க போறேன் இன்னொரு பத்து இல்ல முக்காலாட்சி போய் முடிச்சிருக்கணும் அஞ்சு நிமிஷம் ஒரு சகாதி அது போய்கிட்டு இருந்தாங்க பிரயாணத்தில் ஒரு நகைச்சுவை சொல்ல வர்ற போய்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த சகாதி போய் சாப்பாடு கேட்டார் யார் சாப்பாட்டு பொறுப்புதாரியா இருந்தாரோ அவர்கிட்ட போய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டார் அப்ப அவர் சொன்னாரு ஹத்தா ஏத்தில் அமீர் அமீர் வந்து சொன்னாதான் கொடுப்பேன் நானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்ப அமீருக்கு சாப்பாட்டு விஷயமும் அமீருக்கு கட்டுப்பட்டது ஜமாத்திரங்கிறது இது புரியுது அமீர் வந்த பிறகுதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார் இவருக்கு பசி அதே அவருடைய பெயர் சுவைது பிரதியில் அவசாராதுன்னு நினைக்கிறேன் சரியாகவும் இல்ல இவருக்கு பசி பார்த்தாரு இது என்னவா செய்யணுமே சொல்லிட்டு இந்த சாப்பாட்டு பொறுப்புதாரி இங்க அந்த பக்கம் போயிருந்தார் அப்ப இவர் வேறொரு இடத்துல இருந்து ஒரு காசுல வந்துகிட்டு ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருந்துச்சு அவங்ககிட்ட போய் கேட்டாரு உங்களுக்கு அடிமை விலைக்கு வேணுமான்னு கேட்டார் அடிமை விலைக்கு வேணுமான்னு கேட்டார் அவங்க முதல்ல தேவையில்லைன்னு சொன்னாங்க பிறகு ரொம்ப கம்மி விலை தான் வேண்டாம் வாங்கிக்கிங்க ஒரு அடிமை முடி கேட்க மாட்டேங்கிறாரு ஆனா கொஞ்சம் உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா கேட்டுக்குவாரு என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு அதனால விற்கிறேன்னு சொன்னார் சரி அப்படின்னா கொடுங்கன்னு சொன்னார் எங்க அடிமைன்னு கேட்டார் இந்த சாப்பாடு பொறுப்புதாரி சாப்பாடு கொடுக்க மாட்டேன்டாருல அவர் அங்க இருந்தார் அவரை கையை காமிச்சு அவர் தான் அடிமை போய் நீங்க புடிச்சிருங்க பணத்தை கொடுத்துட்டு போய் புடிச்சீங்க பணத்தை எல்லாம் வாங்கிட்டாரு போகும்போது சொன்னாரு நீங்க போய் அவரை புடிச்சீங்கன்னா நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு நம்பாதீங்க நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு ரசூல்லா காலத்தில் நடந்தது நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு ஓட பார்ப்பாரு விட்டுறாதீங்க கட்டி தூக்கிட்டு போயிருக்க அதே மாதிரி போன உடனே பிடிச்ச உடனே சொன்னாரு அடிமை இல்ல நான் ஜமாத்துல இருந்த இதோட இருக்கிற நான் இந்த ஜமாத்தோட வந்திருக்கிறேன் நான் அடிமை இல்ல நீ வேணா கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க நீ இப்படி சொல்லுவேன்னு எங்களுக்கு முதலே தெரியும் உங்க எஜமா சொல்லிட்டாரு கையில் எடுத்து கட்டி தூக்கி ஒட்டத்தில் உட்கார வச்சிட்டாங்க அப்பதான் அதுல சமூகத்தில் சித்தி வந்தாங்க அமீர் அவங்க வந்தாங்க வந்து பார்த்தா நம்ம பொறுப்புதாரி ஒட்டத்தில் வச்சு கைத்த கட்டி என்னன்னு கேட்டாரு நாங்க விலைக்கு வாங்கிட்டு போறோம் இவர் மாட்டேன்னு சொல்றாரு அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு அடிமை எல்லாம் இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம் அவரை சுவை பெற்றது இல்லாதான் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் செய்யாதீங்க நல்லது இல்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்கு இதே போல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதில் நகைச்சுவை தவறில்லை ஆனால் கேலியும் கிண்டலும் சில சமயங்கள் தவறாகவும் ஆக வாய்ப்புண்டு அதனால வித்தியாசங்கள் இருக்கு அதனால வாழ்க்கையை சந்தோஷமா வைக்க சொல்லித்தான் சில வந்திருக்கு பாருங்க பெண்கள் விஷயத்துல கூட நான் கடைசி இதையும் சொல்லணும் பெண்கள் விஷயத்துல எப்படி நடந்துக்கிறனும் என்ன செஞ்சுக்கிறனும் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்கா வைக்காதவங்க வீதியில போய் பார்க்க வேண்டியது வரும் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அந்த இல்லை பெண்களை எப்படி வச்சுக்கிறனும் ஒரு ரிவாயத்திற்கு அதிகமா பைகத்தையில இல்ல தாரகுத்தையில இருக்கு எஹ்மிலும் நிசாலா இல்லை பெண்களை அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப நடாத்தி செல்லுங்கள் பெண்களை அவருடைய விருப்பத்திற்கேற்ப நடத்தி செல்லுங்கள் அது எப்படி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம விருப்பத்துக்கு மாத்தமா இருக்குது அப்படின்னா ரெண்டு பேர் விருப்பமும் ஒன்னாகிறதுக்கு அடிப்படையில என்ன செய்யணும் அது செய்யுங்க நான் சொல்றது கடைசியா யாவும் வைக்கணும் அவர்களுடைய விருப்பத்துக்கு நடத்தி செல்லணும் ஆனா எப்படி அவங்க விருப்பம் வேற மாதிரி இருக்கு நம்மளும் வேற மாதிரி இருக்குமே சொன்னால் நாம அப்படி சொல்லி சொல்லி சொல்லி நல்லதைத்தான் நாமளும் விரும்பணும் நல்லதைத்தான் அவர்களும் விரும்பணும் அப்படி நம்ம ஆக்கிட்டால் விஷயம் லேசாயிடும் இன்னொரு விவாயத்தில் இருக்குது இஸ்தாயினோ அதன் மிசாயிபில் ஒரா பெண்களுக்கு குறைவான ஆடைகளை கொண்டு நீங்கள் அவர்களிடத்தில் உதவி செய்து அவர்களை பற்றி உதவி பெற்றுக் கொள்ளுங்கள் குறைவான ஆடைகளை கொண்டு ஏன் காரணம் என்ன சொன்னாங்க இதா இதா இதா கசரத் தியாபுகுன்ன அவர்களிடத்தில் ஆடைகள் அதிகமாக இருந்தால் வாசலத் மிகவும் தங்களை அழகுபடுத்திக் கொண்டால் ஆஜபகல் குருஜு வெளியே போகின்றது நினைப்பு வரும் ஆறு அதிகமா இருந்தா நல்லா ஆய்வு பண்ணிக்கிட்டோம் எங்க போறது எங்கேயாவது போறான்னு போறோம் அதனால அளவான ஆடைகள் உங்களுக்கு தேவையான ஆடைகளை வச்சு அதோட திருப்தி ஆக்கிக்கிங்க ஆனா கேட்கறாங்களே என்ன பண்றதுன்னா கேட்காத மாதிரி ஆக்கணும் அப்படி ஆக்கிற மாதிரி நாம ஆகணும் அப்படி ஆக்கிற மாதிரி நம்ம ஆகணும் இப்ப நம்மளே என்ன செய்துட்டு இருக்கிறோங்க கடையா போய் கோடு போட்ட சட்டையா கோடு போடாத சட்டையா அது அந்த கலரா இந்த கலரா அந்த பையனுக்கு வந்து சட்டு தேடும் போதும் கடையில நான் போறவங்க பாக்குறாங்கல்ல அந்த அந்த ஷர்ட் இருக்கா இந்த ஷர்ட் இருக்கா அது ஷர்ட் அந்த அதுக்கப்புறம் மேட்ச் எதுங்க பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு மேட்ச் உங்களை சொல்லுறேன் பொதுவா உலகத்தில் என்னங்க பெண்கள் தான் அப்படி இருந்தாங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்கள் என்னமாவது உடுப்பன செய்யறாங்களே பாருங்க அதாவது எத்தனையோ பேர் மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டோட வாழ்க்கை முடிஞ்சிருக்குது உங்களுக்கு அதனால நமக்கு ஆடைங்கிறது பிரதான் லட்சணமா இருக்கணும் இதுன்னு சொல்ல நான் احسنوا اللباس واصلحوا الرحال அஸ்லேஹும் லிபாசக்கும் அஸ்லேஹும் எஹாலக்கும் பத்தாசிரோ அஸ்லியத்துக்கும் உங்களுடைய ஆடைகளை அழகாக வையுங்கள் லட்சணமா இருக்கணும் அழகுக்கு லட்சணமா இருக்கணும் இப்ப இந்த சட்டையை நான் திரும்பி போட்டுக்கிட்டேன் அதை தொப்பி நான் இப்படி போட்டுக்கிட்டேன் அது லட்சணத்துக்கு மாற்றம் அதனால அக்சினி தியாபத்தும் ஆடை அழகா வைங்க வாசியகம் எகாலக்கும் இது ஆளுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு இங்க ஒரு அர்த்தம் நான் சொல்றேன் உங்களுடைய இருப்பிடங்களை பேணுதலாக முறையாக வைங்க வீட்டை முறையா வைக்கணும் மூணாவது சொன்னாங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படி அப்னியத்தகம் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற வெளியிடங்களை சுத்தமாக வையுங்கள் அந்த முஸ்லீம்கள் இருக்கிற தெருவில் போய் பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தை அம்மா ஆய் வருதுண்டா போடா வெளிய ஆய் வருது போய் பேண்ட் வாடா போய் நடு ரோட்ல உட்கார்ந்து சுத்தமா பக்கத்திலேயே அங்க வந்து தோசை போட போட அதை சாப்பிடுறதுக்கு ரெடியா ஒருத்தர் நிப்பாரு மிஸ்டர் நாய் சுட சுட உண்மை சொல்லலாம் எந்த ஊருக்கு போனாலும் முஸ்லீம்கள் வாழ்கிற தெருவிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் முன்னால் இடத்தை சுத்தமாக்க வச்சுக்கிறது மற்றவங்களுக்கு கூறியதா நமக்குரிய நம்முடைய சொல் சொன்னது இதுவெல்லாம் வீட்டுடைய நீதி தனிமனித நீதி குடும்ப நீதி பெண்களுக்கு நீதி இனி அரசியல் நீதி நாட்டத்துக்கு பண்ண போயிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அரசியல் என்ன நீதி நடக்க என்ன நீதி நடக்கல இந்த நீதி எல்லாம் வேண்டுமானால் இதற்கு ஒரு மருந்து இருக்கிறது உலகமே ஒரு மருந்து இருக்கிறது ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது உங்களை படைத்த இரட்சகனோடு உங்களை படைத்த ரப்போடு உங்களை படைத்த அரோடு உங்களை படைத்த இறைவனோடு இறுக்கமான பிணைப்பு கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எல்லா அநீதியும் அழியும் நீதி வரும் நீதியை நோக்கி நாம் போய்கொண்டிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பேசிய கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு பலனுள்ளதாக ஆக்கித்தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாகர் தாவானாவில் ஹுசைனியா கேசட்ஸ் என்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கிவிடும் Rasool book centre Pasha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியவர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்வாஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்கள் இசைமரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Pasha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين اللهم إنا نسألك من خير ما سألك من حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك من حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم انصر من نصر فينا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم வஹுதுல் மன் ஹதர் அதீன முகமதின் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் வலா தஜஅல்னா மின்ஹும் யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருவாயாக யா எங்களுடைய பாவங்களை பொறுத்தருவாயாக யா இதுவரை வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் நாங்கள் செய்திருக்கிறோமோ என்னுடைய விசேஷமான திருவரை அமைத்துக் கொண்டு யா நீ மிகவும் மன்னிக்கிறவனாக இருக்கிறாயே அந்த காரணத்தினால யா அவை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக யா அல்லா அந்த பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களுடைய இடத்திலே நீ நன்மைகளை தருவாய் என்று தருவேன் என்று சொல்கிறாயே அப்படி பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நன்மைகளை தந்து விடுவாயாக யா இனி வரக்கூடிய காலங்களிலே யாழ்லா பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை கொடுப்பாயாக நன்மையின் மீது எங்களுக்கு ஆசை கொடுப்பாயாக தொழுகையின் மீது எங்களுக்கு ஆசையை கொடுப்பாயாக தொழுகையிலே நோன்பிலே ஜக்காத்திலே திக்கிரிலே குரான் சரி பொதுவதை எங்களுக்கு குஷியை கொடுப்பாயாக நோன்பு வைப்பதில் எங்களுக்கு குஷியை கொடுப்பாயாக யாழ்லா உலகத்திலே மக்கள் எப்படி ஆடு போல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று சுற்றி தெரிவதெல்லாம் எங்களை ஆக்காமல் இருப்பாயாக யாழ்லா ஈவானுடைய வலுவை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய ஈவானிலே எத்தீனை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு சபரை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு தக்குவாவை தவக்குறையும் கொடுப்பாயாக யாழ்லா உன்னை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை கொடுப்பாயாக அல்லா நாங்கள் என்னதான் தேடினாலும் என்னதான் அலைந்தாலும் அல்லா நாங்கள் என்னதான் விரும்பினாலும் நீ எங்களுக்கு எழுதாத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி வைப்பாயாக யாருலா நாங்கள் என்னதான் வேண்டாம் என்று சொன்னாலும் நீ எங்களுக்கு எதை எழுதியிருக்கிறாயோ அது வந்துதான் தீர்மை நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக யாருலா நீ என்ன எதை எங்களுக்கு எழுதியிருக்கிறாயோ அதையே தேடக்கூடியவராக எங்களை ஆக்கி வைப்பாயாக எதை நீ எங்களுக்கு எழுதவில்லையோ அதை தேடி தேடி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறவராக எங்களை ஆக்காமல் இருப்பாயாக யாருலா நீ உன்னுடைய சக்தி சக்தியை கொண்டு எதை எங்களுக்கு கொடுத்தாயோ அதை உன்னுடைய சக்தியை பரத்துவதிலேயே எங்களுக்கு செலவு செய்ய தோக்கி தருவாயாக அல்லா எங்களுடைய உடலையும் உள்ளையும் உள்ளத்தையும் உறுப்புகளையும் உன்னுடைய சொல்படி நடக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக அது உறுப்புகளிலிருந்து உனக்கு மாறான எந்த காரியம் நிகழாமல் நீ யாழ்லா தௌத்தி தருவாயாக நாலா எங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வாயாக நாலா எங்களுடைய காதுகளை பார்த்து பாதுகாத்துக் கொள்வாயாக நாலா எங்கள் நாவுகளை கெட்ட பேச்சுக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக நாலா பேசினால் நல்லதை பேச வேண்டும் என்று சூழ்ந்தாய் சொல்லலா சொன்னார்களே அப்படி நல்லதையே பேசக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக நாலா எங்களுடைய மூலைகளிலே நல்ல எண்ணத்தையே கூடுவாயாக யாரா எங்களுடைய கல்விகளிலே நல்ல நாட்டங்களை கூடுவாயாக யாரா எங்களுடைய கை கால்களிலே நல்ல செயல்களை கூடுவாயாக யாழ்லா தீனுக்கு மாறான எல்லா காரியங்களையும் பாதுகாப்பாயாக யாழ்லா இந்த புனிதமான இரவே இந்த நிச்சயங்களுடைய துவாலை கபூல் செய்வாயாக யாழ்லா இதுல எத்தனையோ பேர் யாழ்லா உன்னுடனே மிகவும் நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லா அவர்கள் அவர்களது அவர்களுடைய துவாவை நீ கபூல் செய்யும் பொழுது எங்களுடைய துவாவையும் கபூல் செய்தல்வாயாக யாழ்லா இந்த நிச்சயங்களுடைய கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்பிவிடாதே யாழ்லா உன்னுடைய சன்னிதானத்தை விட்டால் எங்களுக்கு வேறொரு சன்னிதானம் கிடையாது யாழ்லா நீதான் எங்களுடைய எஜமான் உன்னை தவிர எங்களுக்கு வேறொரு எஜமான் கிடையாது யாழ்லா நீதான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய் உன்னை விட்டு வேறொரு ரப்ப எங்களுக்கு கிடையாது கிடையாது யாரெல்லாம் நாங்கள் பாவத்தை மன்னிக்க கோருவதற்கு வேறொரு ரப்பு எங்களுக்கு இல்லை யாரெல்லாம் நாங்கள் கேட்டால் உன்னிடத்தால் கேட்க வேண்டும் யாரெல்லாம் நீ கொடுப்பாய் என்று நம்புகிறோம் நீ மன்னிப்பாய் என்று நம்புகிறோம் யாரெல்லாம் எங்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்வாய் என்று நம்புகிறோம் யாரெல்லாம் எங்களுடைய நம்பிக்கையின்படி எங்களுக்கு நீ கொடுத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு லாபம் ஏற்பட்டுவிடும் உனக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படாது அப்படிப்பட்ட மகரத்தை எங்களுக்கு தருவாயாக அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய நுழைதலை எங்களுக்கு தருவாயாக அப்படிப்பட்ட ரம்மத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் இந்த மஜிலிசில் இருக்கிற ஊடுவரை விசேஷமான கபூல் செய்தருவாயாக ரப்பனா அப்பன் மின்னா إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صل على النبي وسلم